اما بعد قال الله تعالى بعد عز بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإنه لتنزيل من رب العالمين نزل به الروح الأمين على قلبك لتكون من المؤمنين صدق الله مولانا العظيم பெரியார்களே சோதர்களே நண்பர்களே ஒரு தடவை ரசூலுல்லாஹி சல்லா அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் சகாபாக்களை பார்த்து உங்களில் ஆயிரம் பேரில் ஒருவர் சொர்க்கத்துக்கு போவீர்கள் மினல் அல்ஃபி ரஜிலுன் ஒரு ஆயிரம் பேரில் ஒருவர் சொல்லுங்க அப்ப இந்த கூட்டத்தில் எவ்வளவு பேர் போவோம் சுருக்கத்துக்கு ரெண்டாயிரம் பேர் வச்சா ரெண்டு பேர் மூணாயிரம் பேர் வச்சா மூணு பேர் சகாபாக்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல இதோட நிறுத்தல ரசூலுல்லா அலிசல்லா அலி செல்லம் மினலால் பிரஜுல் என்று சொன்ன பிறகு சொன்னாங்க மீதமுள்ள திசமே அத்தியும் திசவும் திசவும் மீதமுள்ள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் திசவமேத்தியும் அவுக்கமா கால சல்லா அலி செல்லம் மீதமுள்ள அவ்வளவு பேர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகத்துக்கு போவாங்க சொல்லுங்க சகோதரர்களை இப்ப நம்முடைய நிலைமை என்ன சஹாபாக்களை பார்த்து சூருல்லாய் செல்லாசர் அப்படி சொல்லி இருந்தால் சோழ யாருக்கு உண்மையில சொர்க்கத்தின் மீது நரகத்தின் மீது ஆகரத்தின் மீது மறுமையின் மீது மக்ஷரின் மீது சிராத்தின் மீது மீசானின் மீது நம்பிக்கை இருக்குதோ இது கேட்டதுக்கு பிறகு அவர் ஹயாத்தா இருக்கக்கூடாது நியாயமா எங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தில் மூணாயிரம் பேர் வச்சுக்கோ மூணு பேர் சொர்க்கத்துக்கு போயிட்டா பாக்கி உள்ள அவ்வளவு பேர் சிந்திக்க கூட முடியலையே சஹாபாக்களை பார்த்து ரசூல் சொன்னார்கள் சஹாபாக்களுடைய நிலை சொல்லத்தகுந்ததாக இருக்கலை ஆனாலும் ஒரு சஹாபி தைரியமா கேட்டாங்க ரசூலுல்லாவே அய்யுனா கேட்டாங்க எங்களில் அந்த ஒருவர் யாராக இருக்க முடியும் அதுக்கு அடையாளம் என்ன ரசூலுல்லா சலாம் சொன்னார்கள் சோதர்களே அப்ஷிரு சஹாபாக்களை பார்த்து அவர்களுடைய முகம் கவலை தோய்ந்ததாக ஆயிருச்சு அவருடைய முகம் சொல்ல தகுந்த நிலைமையில் இல்லை சொன்னாங்க இது கேட்ட பிறகு அந்த ஒருவர் யார் என்று கேட்டபோது ரசூல்லா பதில் சொன்னார்கள் அபிஷிரு நீங்கள் சுப செய்தி பெறுங்கள் கவலைப்படாதீங்க என்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகத்துக்கு ஒருத்தர் தான் சொர்க்கத்துக்கு பிறகு சுப செய்தி எப்படி பெறுறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னார்கள் அபிஷிரு இன்றைக்கு நமக்கு அதான் சகோதரர்களே இந்த தபிலி தாவத்தின் மூலமாக நம்ம விசாரத்து பெற வேண்டியது இருக்கு என்ன சொன்னாங்க மின்கும் ரஜுலுன் உங்களில் ஒருவர் பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் மின் எஜூஜ் மஜூஜ் எஜூஜ் மஜூஜ் கூட்டத்தில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உங்கள இல்லை எஜூஜ் மஜூஜ் அவ்வளவு பெரிய கூட்டம் ரசூலுல்லா ஐசலாச அடையாளம் சொன்னாங்க அந்த கூட்டம் வரும் என்று சொன்னாங்க அது எப்படி வரும் எப்போ வரும் கேமத்துக்கு முன்னால வரும் அந்த கூட்டம் எவ்வளவு பேர் இருப்பாங்க இக்கசக்கமா இருப்பாங்க அதுல ஒரு ஆயிரம் பேர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேர் நரகத்துக்கு போவாங்க ஒருவர் சொர்க்கத்துக்கு போவார் மொத்த ஆயிரத்துல ஒருத்தர் சொன்னால் அந்த ஒருவர் நீங்களா இருப்பீங்க பாக்கி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஏஜூஜ் இப்படி அவங்கள தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது உங்கள ஒருத்தர் அப்படி ஆனால் அப்ப என்ன அர்த்தமாச்சுங்க நம்மள எவ்வளவு பேர் சொர்க்கத்துக்கு போவோம் நம்மில் எவ்வளவு பேர் நம்ம சொல்லுங்க எவ்வளவு பேர் அவ்வளவு பேர் இன்ஷால்லா சவரில் யார் சொர்க்கத்துக்கு போவாங்க நம்புவாங்களோ அவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு தான் போவாங்க யார் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு நம்புவாங்களோ அவங்க எல்லாம் எங்க போவாங்க சொர்க்கத்தான் போவாங்க சொர்க்கத்துக்கு போவோமோ நரகத்துக்கு போவோமோ தெரியலையே அது பார்ப்போம் போற அன்னைக்கு நினைக்கிறவங்க அது தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஏன் நான் இப்படி சொல்றேன் உறுதியா சொல்றேன் அல்லா மேல சத்தியம் செய்து சொல்லவே சொர்க்கத்துக்கு போறேன் நம்பவும் கட்டாயம் சொர்க்கத்துக்கு போவாங்க ஆனா இப்ப நம்ம நம்பரமா இல்லையாங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியாது ஏன்னா அதை பத்தி சிந்திக்கவே இல்லை அது வர்ற அன்னைக்கு பாத்துக்கிறோம் இதுதான் விஷயமே அந்த வர்ற அன்னைக்கு பாக்குறோம் சொல்ற பாருங்க அதுதான் விஷயமே வர்ற அன்னைக்கு பார்ப்போம்னு சொன்னா அப்ப வருங்கிற நம்பிக்கை இல்ல உங்களுக்கு சொர்க்கத்து மேல நம்பிக்கை இல்ல நரகத்து மேல நம்பிக்கை இல்ல ஆகரத்து மேல நம்பிக்கை இல்ல அல்லா மேல நம்பிக்கை இல்ல ஆயினால சொர்க்கத்துக்கு போகலை யாருக்கு சொர்க்கத்து மேல நம்பிக்கை இருக்குதோ அவங்களுக்கு நரகத்து மேல நம்பிக்கை இருக்கு யாருக்கு சொர்க்கத்து மேல நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு ஆகரத்து மேல நம்பிக்கை இருக்கு யாருக்கு ஆகிரத்து மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க அல்லா மேல நம்பிக்கை இருக்கு யாருக்கு அல்லா மேல நம்பிக்கை இருக்கோ அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவாங்க ஆக சொர்க்கத்து மேல நம்பிக்கை இருந்தா அவங்களுக்கு அல்லா மேல நம்பிக்கை இருக்கு அவங்க சொர்க்கத்துக்கு தான் போவோம் நம்பிக்கை சகோதரர்கள் நம்ம இன்ஷா அல்லா சொர்க்கத்துக்கு தான் போவோம் அந்த சொர்க்கத்துக்கு போற வாழ்க்கை வாழ்றதுக்கு இந்த உலகத்துல அல்லாஹால கொஞ்ச காலத்துக்கு அனுப்பி இருக்கிறான் இந்த உலகத்தில் நிரந்தரமா இருக்கிறது அல்லா அனுப்பலை நமக்கு அல்லா குரான்ல நிறைய பேர் சொல்லி இருக்கிறான் நல்ல விஷயம் எல்லாம் சொல்லி இருக்கான் நல்ல பேரும் சொல்லி இருக்கிறான் ஆனா அதே நேரத்தில் நமக்கு நிறைய பேர் எல்லாம் சொல்லியிருக்கான் வலூம் ஜஹூல் ஹலு இது மாதிரி நிறைய பேர் இருக்குது லைஃப் மனிதன் அல்ல சொல்லும் போது லைஃப் சொல்றான் பலகீனமானவன் ஜசோ ஜசூ என்று எல்லாம் சொல்ல நிறைய பேர் இருக்கு இப்ப அந்த பேர்களை சொல்ல வர சொல்ல வரல பதஷ்டப்பட்டவன் பலகீனமானவன் அறிவில்லாதவன் அநீதி செய்கிறவன் அறியாமையானவன் ஜஹூர் என்ற ஆக வடிகட்டின முட்டாள் அர்த்தம் நீங்க வேணா கேட்டு பாருங்க உலமாக்கள்கிட்ட ஜாகில் ஒன்னு இருக்கு ஜஹூல் ஒண்ணு இருக்கு ஜாகில் தான் அறியாதவன் சொல்லலாம் ஜஹூல் சொன்னா வடிகட்டின அறியாமையில வடிகட்டுவது அறியாமை அது என்னது எதுவுமே உனக்கு தெரியாது மனுஷனுக்கு தெரியுமானால் அல்ல என்னை படைத்தவன் ஏதாவது சொல்லிக் தான் எனக்கு தெரியும் இல்லாட்டா தெரியாது அதுக்குதான் சொல்ல நீ ஜஹூல் மனிதனையா விட்டுட்டால் அவன் இஷ்டப்படி அவன் இஷ்டப்படி செயல் செய்ய விட்டுட்டால் அவன் வலு மிக பெரும் அநீதிக்காரன் அதே போல ஏதாவது கொஞ்சம் நல்லது கிடைச்சிருச்சு பாக்கெட்டை கெட்டியா பிடிச்சுக்குவான் யார் கண்ணில் பார்க்க கூட காமிக்க மாட்டான் நூறு ரூபா நோட்டு ஐநூறு ரூபா நோட்டு இதெல்லாம் வெளியே கண்ணில் இப்படி வெளியே வந்துருச்சுன்னு வைங்க அது யாராவது பார்த்தாங்களான்னு பார்ப்பான் பார்க்க கூட கூடாதான் மனோ என்றால் மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து நிறுத்தி வைக்கக்கூடியவன் சரி அதே நேரத்தில் இவன் கையை விட்டு போயிருச்சு கையில காசு இல்ல சரி அல்ல கொடுத்தா வந்துடும் இது என்ன காசு இல்லைண்டா என்ன ரிஸ்கோ மற்ற விஷயமோ காசை பொறுத்தது இல்லை ரிஸ்கோ மற்ற விஷயமோ காசை பொறுத்தது இல்லை அறிவு பொறுத்ததும் இல்லை எதை பொறுத்ததும் இல்லை சில பேருக்கு காசே இருக்காது ரிஸ்க் நிறைய கிடைக்கும் சில பேருக்கு காசு இருக்கு ரிஸ்க் கிடைக்காது சில பேருக்கு ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் கிடைக்காது ஏன் கிடைக்காதுன்னு கேட்கறீங்களா அது பெரிய ரிஸ்க் அது ரிஸ்க் இருக்கு ரிஸ்க் கிடைக்காது கேட்டா சொல்லுவாரு நான் என்ன இல்லாத சப்பாத்தி தாங்க சப்பாத்தி சாப்பிடுறது நம்ம ஊர்ல பெரிய முசீபத்து நம்ம ஊர்ல சோறு குழச்சு அப்பணும் அதை விட்டு சப்பாத்தி எப்படிங்க அப்படி மூணு வரல பிச்சு அப்படி வாயில வச்சு அப்படி முழுங்கிறதுன்னு இதெல்லாம் நமக்கு ஆகிற வேலை இல்லை கொடுத்து பாருங்களேன் சஹர்ல சப்பாத்தி கொடுத்து பாருங்களேன் எத்தனை பேர் நோன்பு வைக்கிறாங்க சஹர்ல சப்பாத்தின்னு சொல்லிருங்க நோம்பு வைப்பாங்களா ஆஹா சாப்பிட்டா என்ன ஆகும் எட்டு மணிக்கே பசிக்கும் அதனால சோறு தான் வேணும்னு கேட்போம் அதற்கு சப்பாத்தியும் அது கெட்டியான வஸ்து ஜீர சீக்கிரம்னு ஆயிராது நமக்கு பழக்கம் இல்லை ஆனா அல்லாஹ் ரிஸ்க் கொடுத்துட்டு பிறகு நீ சாப்பிடக்கூடாது பாத்துக்க சாப்பிடுற எல்லாம் பாரு நீ சாப்பிடாதே அறிவுக்கு இருக்கும் சம்பந்தம் இல்லை சில பேருக்கு அறிவு நிறைய இருக்கும் அறிவுக்கு இருக்காது அறிவெல்லாம் கூட இருக்கு பேசுற பேச்சு கேட்டா அவர் இந்தியாவுக்குல்ல இந்த உலகத்துக்கே பிரதமரா இருக்க வேண்டியவர் பேசுற பேச்சு அவ்வளவு இருக்கும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டா ஒரு சூப்பர் ஐடியா பாரு அடே உன்னோட ரிஸ்க்கு உனக்கு ஐடியா தெரியல நீ என்னடா சூப்பர் ஐடியா சொல்ற அதிரத்தை மூசா அலை இஸ்லாம் இடத்துல அல்லாஹ் தாலா கேட்டான் அத்ததிரியா மூசா லிமா அர்சுக்குல் லிமா லிமா அர்சுக்குல் அஹமக்க முசாவே நான் அகமக்கு மடையனுக்கு ரிஸ்க் ஏன் தர்றேன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டான் நிறைய பேரு ஒண்ணுமே இல்ல பெரிய அறிவாளி எல்லாம் இல்ல ஆனா அல்ல ரிஸ்க் நிறைய கொடுத்திருக்கிறான் அல்ல மூசாலை அலை கேட்டதாக ஒரு கிதாபில் எழுதியிருக்கு அத்ததிரியா மூசாலி லிமா அர்சுக்கு லிமா அகமக்கு நான் ஏன் ரிஸ்க் கொடுக்கிறேன்னு தெரியவா மூசாவேன்னு கேட்டான் மூசா அலை சலாம் சொன்னாங்க அதிரியா அல்ல அந்த ஆலம் அல்ல எனக்கு தெரியாது நீதான் சொல்லணும் அல்லாஹால சொன்னா கை அலமல் ரிஸ்கலை அறிவாளிகள் புரிந்து கொள்வதற்காக ரிஸ்க் என்பது முயற்சியோடு சம்பந்தப்பட்டதல்ல அல்லாவினுடைய கொடுப்பினையோடு சம்பந்தப்பட்டது ரிஸ்க் எஹ்தியாலோடு சம்பந்தப்பட்டதில்லை நம்முடைய முயற்சியோடு சம்பந்தப்பட்டதில்லை அல்ல யாருக்கு கொடுக்க நினைக்கிறாரோ அவங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு இல்லையே இல்லை அப்படியே யார் புரிஞ்சுக்கணும் புத்தி உள்ளவன் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் மடையனுக்கு ரிசுக்கு கொடுக்கிறேன் மடையனா இருக்கிறான் இவ்வளவு ரிசுக்கு எப்படி கிடைச்சிருச்சு பல லட்சம் பல கோடி எப்படி கிடைச்சிருச்சு அல்ல கொடுக்கிறான் எது கொடுக்கிறான் புத்திசாலிகள் புரிந்து கொள்வதற்காக ரிஸ்க் என்பது மனிதர்களுடைய எஃப்தியாலை கொண்டில்லை எஃப்தியால் பல வகையான முயற்சி ஹைலா நம்ம சொல்ல மாதிரி ஹீலா மாலாண்டு அத அப்படி செஞ்சு இதை இப்படி செஞ்சு இதை அவர் அதான் ஹீலா கண்ண பாக்குறது ஒன்னா இருக்கும் உள்ளுக்குள்ள நடக்கிறது ஒன்னா இருக்கும் அதுக்குதான் பேர் காமிக்கிறது ஒன்னா இருக்கும் செய்யறது ஒன்னா இருக்கும் சொல்றது ஒன்னா இருக்கும் நடக்கிறது ஒன்னா இருக்கும் இதுக்குதான் பேர் ஹீலா பொதுவான ஒரு வார்த்தை ஹீலாங்கிறது அப்படி மனிதனுடைய எந்த ஹீலாவோடு சம்பந்தப்பட்டதல்ல ரிஸ்க் என்பது அல்ல என்னுடைய கொடுப்பினை நான் கொடுத்தால் தான் கிடைக்கும் என்பதை ஆக்கில் புரிந்து கொள்வதற்காக அகமக்கு ரிஸ்க் தர்றேன் ஐநா சோதர்களை இந்த உலகத்தில் அல்லாஹு அவனை அவனை புரிந்து கொள்றதுக்காகவும் அவனை அறிந்து கொள்றதுக்காகவும் படைத்திருக்கிறான் என்பதை யார் புரிந்து கொண்டாங்களோ அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க இது யார் புரியல அவங்க எதுவும் புரியலை அதனால ஒண்ணு அல்லாவும் புரியணும் இரண்டாவது அல்லாஹனுடைய பொருத்தத்தை அடையணும் சகாபாக்கள் நமக்கு முன்மாதிரி நடக்க முடியும் எப்படி ரசூல்லாய் சலாசமுடைய சீரத் இருந்துச்சோ அதை பின்பற்றி மனிதர்களாக இருக்கிற நுபுவத்து கிடைக்கப்பெறாத ரசூலுக்கு நுபுவத்து இருந்துச்சு சஹாபாக்களுக்கு நுபுவத்து இல்லை சஹாபாக்களுக்கு நுபுவத்து இல்லை நுபுவத்து கிடைச்சிச்சு ஆகையினால் அவர்களுக்கு நடக்க முடிஞ்சிச்சு என்று யாராவது சொன்னால் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது ரசூல்லாய் சலாசரம் பால் குடிக்கிற காலத்துல ஹலிமா சாதியா ரதி அல்லா தாலா பால் குடிக்கிற காலத்துல அவர்களுக்கு சட்ட சதுர ஏற்பட்டுச்சு சின்ன பையனா இருக்கும்போது எல்லாரும் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அப்போ மலக்கள் வந்தாங்க கூட்டிட்டு போனாங்க அது ஜிபிரி இஸ்லாம் இருந்தாங்க சொர்க்கத்திலிருந்து தண்ணி கொண்டு வந்தாங்க தட்டு கொண்டு வந்தாங்க ரசூல் மார்பு பிளந்து அதிலிருந்து கல்வை எடுத்து அதை சுத்தம் செய்து வச்சாங்க அதான் சக்க சதுரம் ஏற்பட்டுச்சு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது அப்ப யாராவது இப்படி சொன்னா ரசூலுக்கு சக்க சதுர ஏற்பட்ட கல்வி சுத்தமா இருந்துச்சு ஆகினால ரசூல்லாவுக்கு செய்ய முடிஞ்சு எங்களுக்கு எல்லாம் சக்க சதுர ஏற்படலையே ஏதோ சில பேருக்கு தான் ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சிருக்குது பைபாஸ் மத்தவங்களுக்கு செய்யலையே அப்படின்னு யாராவது சொன்னால் அவங்க நடக்க முடியும் எங்களுக்கு நடக்க முடியாதுன்னு சொன்னால் அதனாலதான் ரசூல்லா சொன்னாங்க சுண்ணத்தி வ சுண்ணத்தில் அசாபி கண் என்னுடைய சகாபாக்களை பார்த்த இடங்கள் மா அன அலைஹி நானும் என்னுடைய சகாபாக்களும் எந்த வழியில் இருந்தும் அந்த வழியில் இருங்கள் ஹைரு குருனி கர்ணி சும்மல்லதீன் எழுவனும் வெறும் நான் மட்டுமில்லை என்னை என்னோடு வாழ்ந்த சஹாபாக்கள் அந்த சகாபாக்களுடைய காலத்தில் அடுத்து வாழ்ந்த சகாபாக்கள் மூணு காலத்தை சொன்னார்கள் ஹைரு குருன் என்று அவர்களை பார்த்த இடங்கள் அவங்களுக்கு சக்க சதா ஏற்பட்டுச்சு அதனால் சஹாபாக்குடைய சீரத் நமக்கு எல்லாத்தோட பெரிய முன்மாதிரி அந்த சஹாபாக்களுக்கு நமக்கு என்ன இருந்துச்சோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு தேவை இருந்துச்சு அவர்கள் நமக்கு எப்படி பசி வருதோ அதே போல சுல்லாவுக்கு அப்படித்தான் வந்துச்சு அதனால குரான் அல்லாஹால ரசூலை பற்றி சொல்லும்போது இதெல்லாம் நான் நுபுவத்தை தாங்குவதற்கு வகையை தாங்குவதற்குள்ள சக்திக்காக அல்லாஹால பல சக்தி கொடுத்திருந்தாலும் கூட இந்த உலகத்துடைய நடப்புல என்ன இல்லா வஷரும் மிசுலுக்கும் நான் ஒரு மனிதர் என்று மட்டும் சொல்ல சொல்லல குரான்ல அல்லாஹு தாலா சொல்ற ரசூல்லாவை நீங்க சொல்லுங்க குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன்னமான பஷரும் மிசிலுக்கும் நான் பஷர் நான் ஒரு மனிதர் மிசிலுக்கும் உங்களை போன்ற உங்களுக்கு என்னென்ன தேவைகள் வருதோ அது மாதிரி எனக்கும் வருது உங்களுக்கு என்னென்ன ஆசைகள் வருதோ அது மாதிரி எனக்கு வருது உங்களுக்கு என்னென்ன நடப்புகள் இருக்கோ அது மாதிரி எனக்கு இருக்கு உங்களுக்கு எப்படி பசி வருதோ அப்படி எனக்கும் பசி வருது உங்களுக்கு எப்படி தூக்கம் வருதோ அது மாதிரி எனக்கும் தூக்கம் வருது அதனாலதான் ரசூல்லா ஐசராசா ஒரு லைலத்தில் லைலத்து தாரிஸ் அந்த இரவுக்கு லைலத்து தாரிசின் செல்வேன் சுபு தொழுகை நேரத்தில் தூங்கிட்டாங்க சுபு தொழுகையில பிரயாணத்திலிருந்து வந்தாங்க களைப்பா கடைசி நேரத்தில் படுத்தாங்க படுக்கும் போதே கேட்டாங்க படுக்கும் போதே ரசூல்லா படுக்கும் போதே நல்ல தலையை வச்சு நல்ல பிஸ்டர் போட்டு படுக்கல சாதாரணமா கடைசி நேரத்தில் படுத்தா இப்படி கை வச்சு படுப்பாங்க இப்படி கை வச்சு படுத்தா பூமியில கொஞ்சம் தூக்கம் வந்து இப்படி விழுந்தா கூட தெரிஞ்சிடும் அதுக்காக அப்படித்தான் படுப்பாங்க அப்படிதான் படுத்திருப்பாங்க அது அந்த ரிவாயத்தில் இல்ல ஆனாலும் அப்படிதான் படுத்திருப்பாங்க ஆனாலும் கூட ரசூல்லா தூங்கிட்டாங்க பொறுப்பெடுத்திருந்தாங்க அதற்கு பிலால் ரதி இல்லாவிட்டாலும் நான் எழுப்பி விடுறேன் நான் உஷார்படுத்துறேன் அதற்கு பிலாலும் கொஞ்ச நேரம் முடிச்சு உட்கார்ந்து இருந்தாங்க நடந்துகிட்டு இருந்தாங்க நின்றுகிட்டு இருந்தாங்க உட்கார்ந்து இருந்தாங்க பிறகு அதற்கு பிலாலும் ஒற்றைக்கு மேல சாதிட்டாங்க அவங்களும் தூங்கிட்டாங்க கடைசியா எப்ப முடிச்சாங்க வெயில் முகத்து மேல அடிக்குது அப்ப அதில் துமரது இல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பஜிர் தொழுவலையே இந்த இதுல சத்தம் போட்டாங்க அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முடிச்சு பார்த்தாங்க முடிச்சு பார்த்தா பதிர் தொழுகை சூரிய உதயமாயிருச்சு அப்ப ரசூலுல்லாவுக்கு இப்படி ஆனதுடைய காரணங்கள்ல மிக முக்கியமான காரணம் என்ன மனிதர்களுக்கும் இப்படி தூக்கம் வரலாம் தொழுகை தவறலாம் அப்படி தவறினால் என்ன செய்வது அவர்களை மனிதரின் நிரூபித்து காட்டுவதற்காகவே ஏராளமான நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது அவர்களுடைய வாழ்க்கையிலே அப்படியே இருந்து அவர்களை நபி என்று சொன்னாலும் சஹாபாக்கள் நமக்கு முன்மாதிரி சஹாபாக்களுக்கு ருபூவத் இல்லை சஹாபாக்களுக்கு சட்டசதர் இல்லை சஹாபாக்களுக்கு மேராஜ் ஏற்படலை ஆனால் இந்த வழியில் நடந்து காமிச்சாங்களா அந்த வழியில் நடந்து காமிக்க முடியும் என்பது மட்டுமல்ல அந்த வழியில் நடந்து காமிச்சிட்டு சொல்லிவிட்டான் சஹாபாக்களை பொறுத்தவரை இன்னைக்கு நமக்கு சஹாபாக்களுடைய சஹாபாக்களை விமர்சிக்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லை சஹாபாக்களை விமர்சிக்கிற உரிமை நமக்கு இல்லை யாராவது சஹாபாக்களை விமர்சிக்கிற உரிமை இருக்குது என்று நினைத்தால் அவர்கள் தீனை குறி புதைக்கிறார்கள் ஏன் காரணம் என்ன சஹாபாக்கள் கொஞ்சம் அதாவது தங்களுடைய அதாவது சில சில காரியத்தை விளங்கினதில் ஏதாவது சில சமயங்கள்ல கொஞ்சம் சருகுதல் ஏற்பட்டிருக்கலாம் உதாரணமாக நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க உலகத்தில் அந்த கணவாயில் உட்கார சொன்னாங்க நான் சொல்ற வரைக்கும் அங்கேயே இருங்கன்னு சொன்னாங்க யுத்தத்தில் வெற்றி கிடைச்சிருச்சு கனிமத்தை எல்லாரும் எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க கொள்ளை பொருள்களை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அமீர் சொல்லியும் கூட மற்ற சகாபாக்கள் நினைச்சாங்க யுத்தத்தை முடிஞ்சிருச்சு பிறகு இங்க இருக்க வேண்டிய அவசியம் என்னன்னு சொல்லி அங்கிருந்து வந்துட்டாங்க அந்த வழியாகத்தான் அதரத் ஹாலித் பின் வலி அவர்கள் ஈமான் கொண்டதற்கு முன்னால் வந்து முஸ்லீம்களை தாக்கினார்கள் இந்த பக்கம் இருந்தும் தாக்குதல் அந்த பக்கம் இருந்து தாக்குதல் ஆகியனால் தோல்வி ஏற்பட்டுச்சுங்கிறதெல்லாம் படிச்சிருக்கிறோம் அப்ப அது சாபாக்கள் செய்த தவறுதானே என்று நீங்கள் சொல்லக்கூடாது அந்த சொல்ற தகுதி நமக்கு இல்லை அதனால அது அல்லாவே வழக்கத அகா அனுக்கும் குரான் இருக்கு அல்லா மன்னித்து விட்டார் அல்லா மன்னிச்சோன்ன பத்தி பேசுறதுக்கு நீங்க யார் அதனால சஹாபாக்களுடைய கண்ணியம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் தீன் பாக்கியா இருக்கும் சஹாபாக்களுடைய கண்ணியம் போயிட்டால் பெரிய தீன் பாக்கி இருக்காது அதனால சஹாபாக்களை பத்தி அல்ல குரான் என்ன சொன்னா வேறு எல்லா அல்ல அவர்களை கொண்டு பொருந்திக் கொண்டான் அவர்கள் மீது திருப்திப்பட்டுக் கொண்டான் அவர்கள் மீது அன்பு வைத்து விட்டான் விவா என்ற வார்த்தை இருக்கிறதே விவா அல்ல உபயோகிச்ச வார்த்தை வெறும் முகப்பத்துங்கிற வார்த்தை உபயோகிக்கல திருப்திங்கிற வார்த்தை உபயோகிக்கல சந்தோஷங்கிற வார்த்தை உபயோகிக்கல ரிலா என்ற வார்த்தை அல்ல உபயோகிச்சிருக்கிறான் விவா கர்த்தம் என்ன சந்தோஷம் திருப்தி அன்பு கருணை இரக்கம் எல்லாம் சேர்ந்தது தான் பெயர் சகாபாக்களை நான் அவர்கள் மீது ராஜியாகிவிட்டேன் அவர்கள் என்னை கொண்டு ராஜியாகிவிட்டார் ரெண்டு பக்கம் ரெண்டு விலை சில சமயத்தில் இருக்குது நாம அவர் பக்கம் அவர் மேல ராஜி ஆனா அவர் நம்ம மேல ராஜி இல்லை அதுவும் ஒரு மாதிரி சண்டை தான் பாதி சண்டை தான் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் மீது ராஜியா இருக்கணும் இவன் அவரின் மீது ராஜியா இருக்கும் அவர் இவருடைய செயலின் மீது ராஜியா இருக்கும் அப்பதான் முழு சிநேகிதம் தருத்தம் இப்ப அல்லாஹ் என்ன சொன்னா அல்லாஹ் என்னென்ன செய்தானோ என்னென்னவோ செய்தான் பதில் மைதானத்துல கையில கத்தியும் இல்ல கால்ல செருப்பும் இல்ல வயிற்றுல சோறும் இல்ல கண்ல பாக்குற சக்தி கூட இல்லை ஏன்னா பட்டினி கடந்து கடந்து நடந்து வந்து கண்ண பாக்குறதுக்கு கூட சக்தி இல்லை அவ்வளவு கண்ணு பஞ்சடைஞ்சு போயிருக்கு கண்ணம் குழிவடைந்து போயிருக்கு வயிறு ஒட்டி போயிருக்கு கீழே கட்டி இருக்கிற வேஸ்டிய கையில பிடிச்சுக்கிட்டு நடக்க வேண்டியது இருக்கு இல்லாட்ட திறந்துரும் அவ்வளவு சின்ன துணி கையில வாழ் இல்லை யுத்தம் செய்ய போறாங்க அல்ல இப்படி ஒரு நிலையில விட்டா நம்ம என்ன சொல்லுவோம் யாரெல்லாம் இப்படி கொண்டு வந்து விட்டுட்டு எங்களை யுத்தம் செய்ய சொல்றியே அப்படி சொல்லுவோம் சொல்ல மாட்டோமா ஆனா சாபாக்கள் சொன்னாங்க எங்களுடைய நாங்க யாருக்கும் எந்த சண்டையும் கிடையாது எந்த காலத்தில் எங்களுக்கு எந்த சண்டையும் கிடையாது அன்னைக்கு அதே தான் இன்னைக்கு அதே தான் நமக்கு யாரோட எந்த காலத்துல சண்டை கிடையாது யாரோட எந்த மோதலும் கிடையாது உலகத்துல சமாதானம் இருக்கணும் என்ற ஒரு ஆசை மட்டும்தான் நமக்கு அந்த சமாதானத்தை விரும்புகிறதன் மூலமாக அல்லாஹ் சந்தோஷப்படுங்கிற ஒரே ஆசைதான் நமக்கு தவிர உலகத்துல எந்த வஸ்துவும் நமக்கு தேவையில்லை காசோ பணமோ அரசாங்கமோ ஆட்சியோ அதிகாரமோ எதுவும் எங்களுக்கு கேட்கல உலகம் நல்லா இருக்கணும் ஜனங்கள் நல்லா இருக்கணும் நிம்மதியா இருக்கணும் ஏழையா இருக்காங்களோ பணக்காரங்க இருக்கணும் அல்ல சில பேரை கூட வைப்பான் குறைச்சு வைப்பான் எல்லாரும் நிம்மதியா இருக்கணும் அதுக்குள்ள ஒரு வழி உலகத்தில் ஏற்படணுங்கிற முயற்சி தான் செய்யறமே தவிர யாருடைய யாருடைய சிம்மாசனத்தை பிடுங்கிறதுக்கு நமக்கு நமக்கு ஆசை இல்லை நமக்கு தேவையும் இல்லை நம்முடைய நம்பிக்கை இந்த சிம்மாசனம் நிலச்சிருக்க போறது இல்லை நம்முடைய நம்பிக்கை இந்த காசு பணம் நமக்கு ஒரு பெரிய காரியம் செய்திட போறதில்லை அல்ல என்ன செய்வான் அதான் தெரியும் செய்வான் அதனால நமக்கு அந்த காசு பணத்து மேல அப்படி ஒரு ஆசை இல்லை தேவைக்கு வச்சிருப்போம் வேற விஷயம் காசு பணத்தை எப்படி வச்சிருப்போங்க எப்படி வயிற்றுக்குள்ள பிஷா பிசாப்பாக்கான வச்சிருக்கிற மாதிரி காசு பணம் பாக்கெட்ல வச்சிருக்கிறது மாதிரி வயிற்றுக்குள்ள பிசாப்பாக்கான இதை எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கிறோமோ மணிப்பரசில காசு எவ்வளவு பத்திரமா வச்சிருக்கிறோமோ அதை விட பத்திரமா வச்சிருக்கிறோம் எங்கி சிந்தி விடாம செதறி விடாம லாக்கர்ல வச்சிருக்கிறோம் யாரும் எந்த சாயம் போட்டு திறந்துடல முடியாது மணிப்பர்ஸ் வேணா எடுத்துட முடியும் இது பாதுகாப்பா வச்சிருக்கிறோம் ஏன்னா நம்முடைய தேவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி எப்ப தேவைப்படுதோ அந்த இடத்துல போய் நம்ம லாக்கர் ஓபன் பண்ணுவோம் அதுவும் வேற யாரும் வந்து எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக முதல்ல கதவை அடைச்சுக்கிட்டு தான் போய் உள்ள போய் ஓபன் பண்ணுவோம் அவ்வளவு கெட்டியா பாதுகாத்து வச்சிருக்கிறோம் அது அதே மாதிரி நம்முடைய பரசை பாதுகாத்து வைக்கணும் அதே மாதிரி பரசை பாதுகாத்து வைக்கணும் பரிசு பாதுகாக்காம எங்கேயாவது தவற விட்டுட்டு நான் வச்சிருந்தேன் காணா போச்சுன்னு சொன்னா அவனும் ஒரு பேவக்கூப்பு தான் தீனுடைய தீன்ல பேவக்கூப்பம் உஷாரா இருக்கணும் எப்படி தீனுடைய காரியத்தில் உஷாரா இருக்கிற ஒவ்வொரு ஆக்கலா இருக்கிற உஷாரா இருக்கா துனியாவுடைய காரியத்தில் உஷாரா இருப்பார் துனியாவுடைய காரியத்திலும் உஷாரா இருப்பார் அப்படியெல்லாம் விட்டுப்பட்டு இங்கதான் வச்சேன் காணமே இங்க வச்சா எங்க போயிடும் இடமா முடிஞ்சிடும் இவர் இங்க வைக்கவே இல்லை மறந்துட்டு சொல்றாரு இங்கதான் வச்சேன் வைக்கும் போதே ஒரு பொருளை எங்க எடுத்துமோ அங்க எந்த இடத்துல வைக்கிறதுன்னு இருக்கோ அந்த இடத்துல தான் வைக்கணும் பொருளை இடத்த மாத்தி வச்சுட்டு தேடுறது இருக்கு பாருங்க அதுதான் உலகத்துல டைம் வேஸ்டே ஆகப்பெரிய வேஸ்ட் எங்கேயாவது எடுக்கிறது எங்கேயாவது வச்சிருது காணமே கத்திரிக்கோளை காணமே கத்திரிக்கோளை காணும் ஜும்மாவுக்கு நேரம் ஆச்சு வீசி வச்சது கத்திரிக்கோளை காணும் அங்க குத்துவா போச்சு கத்திரிக்கோள் எங்க இருக்கணும் அங்க இருக்கணும் கத்தி எங்க இருக்கணும் அங்க இருக்கணும் கடையிற என்ன சொல்றதுங்க பருப்பு கிடையிறதுக்கு மத்து அது எங்க வைக்கணும் அங்க வைக்கணும் மத்த கொண்டு வந்து பேனா வைக்கிற இடத்துல வச்சுட்டு பேனாவை கொண்டு போய் மத்து வைக்கிற இடத்துல வச்சுட்டு இவனும் ஒரு கடையில மத்துதான் சகாபாக்களுடைய நமக்கு இந்த உலகத்தினுடைய எந்த ஆசையும் இல்லை பாக்கி தேவைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் தெளிவாக புரிஞ்சு கொள்ள சோதர்களே இந்த உலகத்தோட எந்த ஆசையும் வைக்கக்கூடாது கூடாது நமக்கு ஆகரத்தின் மீது ஆசை அல்லாஹுடைய ரிதாவின் மீது ஆசை அந்த ரிதா தான் சஹாபாக்களுக்கு கொடுத்ததாக சொல்ல வர்றான் அந்த அல்லாஹு தாலா ரவி அல்லாஹ் என்னென்ன கஷ்டங்கள் சகாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானோ சோதிச்சான் நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற உங்களை சோதிக்காமல் நான் விட்டுவிடுவேன் என்று ஆகையால் தீனுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டாயம் சோதனைகள் வரும் தீனுடைய வேலை செய்ய ஆரம்பிச்சா சோதனை வரும் இது எப்படி சொன்னா படிச்சா பரிச்சு வரும் படிச்சா என்ன வரும் பரிச்சு வரும் ஒரு ஆளுக்கு பரிச்சையே வரல பரவாயில்லைங்களா அவர் பாருங்க பரிச்சையே இல்லை அவர் பாசி ஆக மாட்டாருங்க நமக்கு கட்டாயம் பரிச்சு வரும் அல்லாவுடைய பாதையில் போனதுக்கு பிறகு அதிகமா போனதுக்கு பிறகு அதிகமான கஷ்டங்கள் வரலாம் பாக்கி வராமல் இருக்கலாம் வேற விஷயம் ஆனால் அந்த ரசூல்லாய் சார் கேட்கும்போது இப்படி கேட்கல அதாவது எங்களுக்கு எந்த விதமான சோதனையும் கொடுக்காதேன்னு கேட்கல ரப்பனா லா தாமில் அலைனா இஸ்ரம் கமா அமர்த்தோ அல்லது கபலினா முன்னால சில பேருக்கு அவங்க தாங்க முடியாத சோதனை கொடுத்திய அப்படி தாங்க முடியாத சோதனை கொடுத்துறாத தாங்குற சோதனை கூட தாங்குறோம் இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் தாங்குற சோதனையும் கொடுக்காதேன்னு இல்ல அப்படி நடக்காது சகாபாக்களுக்கெல்லாம் சோதனை கொடுத்தா அத்தனை சோதனையிலும் என்னென்ன சோதனைகள் சொல்லட்டுமா சோதனைகளை சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் இத்தனை சோதனை சொல்ல முடியாது எல்லாத்தோட பெரிய ஒரு சோதனை சொல்றதா இருந்தா அதில் தபூக்கில் சித்திகிறது இல்லாஹத்தாலு ரசூல்லா சலாசுடைய ஒஃபாத்துக்கு பிறகு அதற்கு உசாமா அவருடைய படை அனுப்பினது அதற்கு உசாமா சின்ன வயசு பாக்கி சரித்திரத்தில் தெரியுது இருபது வயசு இருபத்தொரு வயசு அவ்வளவுதான் இருக்கும் அது அதை விட கம்மியா இருக்கும் பத்தொன்பது வயசு கூட இருக்கலாம் அவ்வளவுதான் வயசு அதற்கு ஜெயித் எழுதி எல்லாத்தாருடைய மகன் ரசூலுல்லாய் சாசன் அதற்கு குசாமாவுடைய படையை அனுப்புங்கன்னு சொல்லிட்டாங்க படையை அனுப்பியாச்சு மதீனாவது புறப்பட்டாச்சு புறப்பட்டதுக்கு பிறகு ரசூலாய் சாராவோட உடல்நிலை சரியில்லாம இருந்துச்சு ஜுரம் வந்துகிட்டு இருந்துச்சு நீல நீல நீளமான சரித்திரம் நீங்க படிச்சிருப்பீங்க அன்னைக்கு கொஞ்சம் நல்ல தெளிவா இருந்துச்சு அன்னைக்கு காலையில தெளிவா இருந்துச்சு அல்ல காலையிலோ மாலையிலோ ஏதோ ஒரு நேரம் தெளிவா இருந்துச்சு இப்ப ஹதரத் தகுவக்கிற சித்திக் பார்த்தாங்க ரதியல்லா தாலானு ரசூல்லா சார் தெளிவா இருக்கிறாங்க ஆகையினால அவங்க வீடு சனகங்கிற இடத்துல இருந்து அங்கிருந்து ஏறக்குறைய ஒன்பது கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன் கணக்குப்படி அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு ஹதரத் அபூபக்கர் வந்து ரசூல்லாட்டே கேட்டாங்க பல நாள் இங்கேயே இருந்தாங்க மசித நபியிலே இருந்தாங்க ரசூல்லா உடம்பு சரியில்லை அவங்க தான் தொழுவம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப கேட்டாங்க நான் கொஞ்சம் வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஆனா வீடு எங்க இருக்கு சனஹல் இருக்கு போயிட்டு வந்துடுறேன் கேட்டாங்க ரசூல்லா அனுமதி கொடுத்துட்டாங்க மற்ற மனைமார்கள் எல்லாம் கூட இருந்தாங்க பார்த்தாங்க ரசூல்லா தெளிவா இருக்கிறாங்க அதுல ஆயிஷாவுடைய வீட்டில் இருக்கிறாங்க அந்த கம்பால அந்த உச்சிரால இருக்கிறாங்க அந்த ரூம்ல இருக்கிறாங்க மற்ற மனைவிமார்கள் எல்லாம் பார்த்தாங்க சரி நல்லா இருக்கிறாங்க தெளிவா இருக்கிறாங்க இப்ப நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு எல்லா மனைவிமார்களும் போயிட்டாங்க பல நாள் இங்கே கூடவே இருந்தவங்க எல்லா மனைவிமாரும் போயிட்டாங்க அதில் தபுக்கிரும் போயிட்டாங்க அதுல துஷாமாவுடைய படையும் போயிருச்சு இப்ப அங்க யார் இருக்கிறது ரசூல்லா ஆயிஷா இருக்கிறாங்க அதுல ஆயிஷா இருக்கிறாங்க அதுல ஆயிஷா வந்த வயசும் பதினெட்டு அதுல தாய்ஷா ஒண்ணு எண்பத்தோரு வயசு இல்ல புடினை எத்தனை வயசுங்க பதினெட்டு வயசு இப்போ பெண்ணின் திருமண வயதே இருபத்தொன்னு இது அதுல தாய்ஷாவுடைய வயசே பதினெட்டு அதுல தாய்ஷா தான் இருக்கிறாங்க வேற யாரும் இல்லை ரசூல் சாசனுடைய காய்ச்சல் இப்ப கொஞ்சம் கூடுதலாச்சு அதுல தாய்ஷாவுடைய மடியில தலை வச்சு படிச்சிருக்கிறாங்க கடைசி நேரத்தில் மிஸ்வாக் செய்ய மிஸ்வாக்கையே பார்த்தாங்க அதுல தாய்ஷா நினைச்சாங்க ரசூல்லா மிஸ்வாக் செய்ய விரும்புறாங்க மிஸ்வாக் எப்போ செய்து கொண்டிருக்க வேண்டிய ஒன்று ரசூல்லா சலாசனுடைய கடைசி நேரம் மிஸ்வாக்கே பாக்குறாங்க அதோட தாய்சா புரிஞ்சுக்கிட்டாங்க மனைவி இப்படி புத்திசாலியா இருக்கணும் அப்படி புத்திசாலியா இல்லைன்னு சொன்னா அந்த புத்திசாலி இல்லாத பெண்ணை புத்திசாலி மாதிரி நடத்துற அளவுக்கு நாம புத்திசாலியா இருக்கணும் இது விலங்குல அடி போடி ஒன்னாலதான் அப்படி ஆச்சு இப்படி அது சொல்லக்கூடாது அது இல்லைன்னா அதைத்தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடணும் எப்படிங்க சில பேருக்கு ஒரு கால் கொஞ்சம் குட்டையா போச்சு நடந்தா கொஞ்சம் நொடி நொடி நடக்கிறாரு இது இப்படி ஆயிப்போச்சு இப்படி ஆயிப்போச்சு இல்ல அதையே அட்ஜஸ்ட் பண்ணி நடக்க வேண்டியதான் சரியா இருந்தா ரைட்டு இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான் அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுங்கல்ல சில பேருக்கு ஒரு தோல் கொஞ்சம் தூக்கி இருக்கு நம்ம கூட ஒரு ரோதனார் அவர் தோல் இப்படி இருந்துச்சு ஒரு தோல் அப்படியே தான் இருந்தார் அவரு நிறைய செய்ய முடியாது அதே போல நமக்குன்னு தலையில ஒரு பெண் எழுதியிருக்கு அந்த பெண் வந்திருக்குது அது புத்திசாலியா இருக்கணும் இல்ல அப்படின்னா என்ன பண்ணிக்கணும் நாமளாவது புத்திசாலியா இருக்கணும் எப்படி ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் புத்திசாலியா இருந்தா கூட சண்டை வராதுன்னு சொல்றாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் புத்திசாலியா இருந்தா கூட அந்த இடத்துல சண்டை வராது எங்க சண்டை வருதோ அங்க நான் செஞ்சது சரிதாங்க அவர் தாங்கன்னு சொன்னா இல்ல ரெண்டு பேருமே என்ன இல்லைன்னு அர்த்தம் இல்லைன்னு அர்த்தம் ரெண்டு பேர்த்துல ஒருத்தர் புத்திசாலியாரு சண்டை வராது ஒத்தேடி பாதையில ஒருத்தர் அந்த பக்கம் இருந்து வந்தார் ஒருத்தர் இங்கிருந்து வந்தார் இப்ப யாராவது ஒருத்தர் கீழே இறங்கினாதான் கீழே சேரு சகதியமா இருக்கு யாராவது ஒருத்தர் கீழே இறங்கினா தான் இன்னொருத்தர் போக முடியும் பிறகுதான் இன்னொருத்தர் போக முடியும் இப்போ முன்னால வந்த ஆளு இவரை பார்த்து சொன்னாரு அவர் ஒரு பல மாதிரி ஷெரீர்கள் இருக்காங்க உலகத்துல சேஷ்டைக்காரர்கள் அந்த ஆளுக்கு சேட்டை சொன்னா நான் முட்டாளுக்கு வழிவிட மாட்டேன் அந்த ஆள் இவரை பார்த்து சொன்னாரு நான் முட்டாளுக்கு வழிவிட மாட்டேன் இவரு கீழே இறங்கிட்டு சொன்னார் நான் விடுவேன் சண்டை போட்டுக்க வேண்டியது இல்லை ரெண்டு பேர்த்துல ஒருத்த புத்திசாலியா என்ன போதும் நான் விடுவேன்டாரு இதே போல சோதனை அதற்கு ஆயிஷா பார்த்தாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சொல்ல வந்து மிஸ்வாக் செய்ய விரும்புறாங்க மிஸ்வாக்க எடுத்தாங்க மிஸ்வாக் கெட்டியா இருந்துச்சு அதனால தன்னுடைய வாயில வச்சு அதை கடிச்சு மிருதுவாக்கி ரசோல்லா கை கொடுத்தாங்க ரசுல்லா கையில வாங்கி மிஸ்வாக் செய்தாங்க அதுக்கு பிறகு ரூபு போச்சு அப்ப பல ஹுசூசியத்தை எனக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் அதற்கு ஆயிஷா பெருமையோடு கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கு பிறகு ஏறக்குறைய முப்பத்தஞ்சு வருஷம் நாற்பது வருஷம் ஹயாத்தா இருந்தாங்க கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க கடைசி எனக்கு உடனே எனக்கு பலருக்கு கிடைக்காத யாருக்குமே கிடைக்காத சில விசேஷ தன்மைகள் கிடைச்சிச்சு அதுல ஒரு தன்மை என்ன ரசூல்லாவுடைய வஃத்துக்கு முன்னால என்னுடைய எச்சி ரசூல்லாவுடைய எச்சியோடு கலந்துச்சு ரசூல்லாவுடைய மடி ரசூல்லாவுடைய தலை என்னுடைய மாபைன நகரை நஹருன்னு சொன்னா இந்த எலும்புக்கு சொல்றது இங்க ரெண்டு எலும்பு இருக்கு இந்த இடத்துல கடைசி ரெண்டு எலும்பு இருக்கு பாருங்க இதுக்கு தான் நகர்னு சொல்றது ரசூல்லாவுடைய தலை என்னுடைய மாபைன நகரின் இந்த ரெண்டு எலும்பு கடையில இருக்கு இன்னும் நிறைய ஒன்பது விஷயம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி சில விசேஷங்கள் அதுல ரசூல்லா சலாசலம் அந்த நேரம் வந்துச்சு அல்லாஹும் ரஃபீக்கல் ஆலான்னு சொன்னாங்க அவருடைய ரூ பிரிஞ்சிருச்சு பிறகு அதுல கபூக்கு சித்திக்கு தகவல் தெரிஞ்சு வேகமா வந்தாங்க அது சித்திக்கு வேகமா வந்தாங்க வந்த சகாபாக்களுக்கு எல்லாம் தகவல் தெரிஞ்சிச்சு வந்து ஹஜரத் துமர் வாழ் உருவி நிக்கிறாங்க நிறைய ரசூல்லா ஃபாத் ஆயிட்டாங்கன்னு சொன்னா நான் வாள் வெட்டிடுவேன்னு சொன்னாங்க ரசூல்லா ஃபாத் ஆகல போயிருக்காங்க எங்க போயிருக்காங்க வருவாங்க ரசூல்லாவுடைய ஃபாத்து நினைக்க கூட முடியல அவங்களால ஹைராதரத்தை ஒரு சித்திக்கு வந்தாங்க போனாங்க கடைசி இதெல்லாம் ரசூல்லாவுடைய வேலைகள் கடைசி வேலைகள் முடிஞ்சதுக்கு பிறகு அதிரத் துசாமாவுடைய படைக்கு தகவல் தெரிஞ்சிருச்சு மதீனா விட்டு அப்பதான் வெளியே போய்க்கிட்டு தகவல் தெரிஞ்சிச்சு ரசூல்லா ஃபாத் ஆயிட்டாங்கன்னு அந்த படை போகல அங்கேயே இருக்கு அல்லது படைகளை கொஞ்சம் பேர் திரும்பி வந்துட்டாங்க அதற்கு சமமா வந்துட்டாங்க ரசூல்லா பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க பக்கத்துல இருந்தாங்க வந்துட்டாங்க வந்ததுக்கு பிறகு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு பிறகு இப்ப அதில் துஷாமாவனுடைய படையை அனுப்பணும் சிரியாவை நோக்கி அனுப்பணும் இப்ப என்னன்னு சொன்னா இதை அனுப்புறதா இல்லையா எல்லா சகாபக்குடைய இந்த நேரத்தில் எங்கேயும் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் மதியனால இருக்கணும் காரணம் என்ன அங்க அஸ்வத அனசி தான் நபின்னு தாவா செய்துகிட்டு இருக்கிறான் இங்க முசைலமத்துவன் கதா தான் நபின்னு தாவா செய்துகிட்டு இருக்கிறான் ஆக ரசூல்லாவுடைய விபாத்துக்கு முன்னால மிகப்பெரிய புரளி மிகப்பெரிய கலவரங்கள் ஏற்படுறதுக்குள்ள வாய்ப்பு உண்டாகி கொண்டிருக்கு இந்த நேரத்தில் மதீனாவை விட்டு இவ்வளவு பெரிய கூட்டம் வெளியே போகக்கூடாது அதனால அனுப்பக்கூடாதுன்னு எல்லா சகாபாக்குடைய அபிப்பிராயம் எதுவரை அதற்கு உங்களுடைய அபிப்பிராயம் கூட அதற்கு அவங்க சித்திக்கு இல்ல ரசூலுல்லா அனுப்புற படையை அனுப்பித்தான் அன்சிது ஜெய்சோ உஷாமா உஷாமாவுடைய ஜமாத்தை அனுப்புகின்ற சொல்ல சொன்னாங்க அதனால அனுப்புன்னு சொன்னாங்க அதற்கு தபூக்கர் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி அதில் துமர் வந்து ஒரு வேண்டுகோள் சொன்னாங்க குறைஞ்சபட்சம் அமீர மாத்துங்க அதுல துசாமா சின்ன பையனா இருக்கிறார் அவர் அமீர் ஆக்கி இருக்கு பெரிய பெரிய உங்களுக்கு அமீர மாத்தங்க கொஞ்சம் வயசானவரா போடுங்க அப்படியாவது அனுப்புங்க அப்ப அதில் அவர்கள் என்ன செய்தாங்க நாம அதில் துமருடைய வீரத்தை பிடிச்சிருக்கிறோம் சீனியா கேசட் சென்டர் வெளியிடும் அனைத்து இஸ்லாமிய கேசட்டுகளும் கிடைக்கும் இடம் Rasool book centre Rasool book centre Basha shopping complex இலக்கம் ஏழு சிங்காரத்தோப்பு திருச்சி எட்டு தொலைபேசியில் ஏழு பூஜ்ஜியம் இரண்டு மூன்று எட்டு ஐந்து இஸ்லாமிய பெருமக்களே உங்கள் இல்லங்கள் தோறும் இஸ்லாமிய நறுமணம் கமழ வேண்டுமா திருக்குரான் ஹதீஸ் இஸ்லாமிய பெரியோர்களின் சொற்பொழிவுகள் ஷஹீத் அல்காஜ் பழனி பாபா அவர்களின் வீரமிகுந்த சொற்பொழிவுகள் இஸ்லாமிய சரித்திரங்கள் மற்றும் இஸ்லாமிய அரபி உருது தமிழ் பாடல்களும் இசிமுரசு ஆஜி நாகூர் ஈயம் அனிபாபின் புதிய படைய பாடல்கள் பதிவு செய்து கொள்ளவும் பதிவு செய்யப்பட்ட தரமான கேசட்டுகள் வாங்கவும் நீங்கள் வருகை தர வேண்டிய இடம் ரசூல் புக் சென்டர் ரசூல் அப்ப அதில் அவர்கள் என்ன செய்தாங்க நாம அதில் துமருடைய வீரத்தை பிடிச்சிருக்கிறோம் அதில் துமருடைய வீரத்தை பிடிச்சிருக்கிறோம் அதில் தபூபக்கருடைய தைரியம் இருக்க அது அதில் துமருடைய தைரியத்தை கூட அதற்கு உமருடைய நெஞ்சில் எடுத்து சொன்னாங்க ரசூலுல்லா சொன்னதுக்கு மாத்தமாவா என்ன செய்ய சொல்றீங்க அதற்கு சமாவுடைய ஜமாத்தை அனுப்புங்க என்று சொல்ல சொல்லியிருக்காங்க ஆகிய அனுப்பி தீரணும் அனுப்புனாங்க அல்லாஹு தாலா சுண்ணத்தை பின்பற்றிய காரணத்தினாலே ரசூலுடைய வாக்கை அப்படியே நடைமுறைப்படுத்திய காரணத்தினாலே இன்றைக்கு வரைக்கும் அல்லாஹு தாலா நேரான வழி உலகத்தில் பரவுவதற்குரிய வாய்ப்பு கொடுத்துக் கொண்டே இருக்கிறான் ஹிதாயத் உலகத்தில் பரவதற்குள்ள வாய்ப்பு இருந்து கொண்டே இருக்கு இல்லை அன்றைக்கு மட்டும் அது நடக்காமல் இருந்திருந்தால் ரசூல்லா சொன்னதை நடத்தாமல் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்குமோ தெரியாது சாதனை அதுதான் ரசூல்லா சொன்னதும் செய்யணும் சாபாக்கள் செஞ்சாங்க ரவுவான் சாபாக்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் இப்ப அதில் தபுக்கள் அனுப்புறாங்க எல்லா சாமி புரிந்து கொண்டாங்க இதுதான் சரி இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ சிரமங்கள் மனிதனுடைய சிந்தனைக்கு கூட வர முடியாத கஷ்டங்களை சாபாக்கள் அல்லாஹு தாலா செய்தான் ஆனாலும் புரிந்து கொண்டார்கள் எனவே அல்லாஹ் சொன்னான் ரவி அல்லாஹோ அணுகும் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான் அவர்கள் தக்வாவை பொருதி கொண்டார்கள் ரெண்டு பக்கத்தில் ரொம்ப பெரிய ஆச்சரியம் எல்லா இடத்திலும் அப்படி நடக்கிறது இல்லை எல்லா இடத்திலும் அப்படி நடக்கிறது இல்லை ஏதோ கஷ்ட காலத்துக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம் என்ன செய்யறது வேற வழி இல்லை தமிழ்ல பழமொழி இருக்குல்ல கருதியை கட்டி ஆச்சு உதைக்குதுன்னா முடியுமான் சொல்லலாமா இப்படி இந்த தமிழ் இந்த பழமொழியே தப்புங்கிறேன் நான் இப்படி சொல்லவே கூடாது கழுதையே கட்டியாச்சான் உதைக்குதுன்னா முடியுமா இந்த கேள்வியை கேட்க கூடாது இந்த விஷயம் யாரை கட்டி இருக்கிறோமோ அவங்க காதல விழுந்தா இன்னும் ரெண்டு ஓத கூடல்ல விழுகும் நீ கட்டி கழுதி கட்டி இருக்கிறதே கழுது அது என்ன செய்யும் செஞ்சு காமிக்கிறது ஆகையினால உண்மையில இருக்கிறது இல்ல அப்படியே இருந்தா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணணும் ரசூலுல்லா பின்பற்றணும் இந்த ஆயத்தில் என்ன இருக்குன்னு சொன்னா والسابقون الأولون من المهاجرين والأنصار السابقون الأولون யார் முந்தி முந்தி வந்தார்களோ எல்லோரையும் விட முந்தி இருந்தார்களோ ஆரம்பமாக இருந்தார்களோ முந்தி இருந்தார்களோ மினல் முஹாஜிரின் நவல்லன் அன்சார் சோதரர்களே நான் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா தபலி தாவத் இந்த சகாபாக்குடைய அந்த வழியை அப்படியே பின்பற்றுகிற ஒரு வேலைக்கு பெயர் யாராவது இதுக்கு மாத்தமா சொன்னா அல்லது மாத்தமா தபிலிகளை சொன்னா அதை செய்யாதீங்க சகாபாக்கள் என்ன செஞ்சாங்களோ அதை அப்படியே பின்பற்றணும் அதுக்கு மாற்றம் செய்யக்கூடாது நாம் ஒரு ஐடியா கொண்டு வரக்கூடாது தீனுடைய வேலை தான் செய்யறேன் என்னோட ஐடியால செய்யறேன் இல்ல தீன் உடையது தீனை பரசுறதுக்கு வழியும் உடையது சோதரர்களை நல்லா கவனத்தில் நிறுத்தி வைக்கணும் உலகத்தில் இடத்துல நம்ம வழி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை தீன் உடையது தீனை பரத்துறதுக்கு வழியும் அல்லாஹ் சொல்லி தந்த வழியிலோ தீன் பரவுமே தவிர நானும் நீங்களும் போடுற ஐடியாவில் தீன் பரவாது இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப பேர் தீனுடைய வேலை செய்யறோம் செய்யறோம் ஆனால் அல்லா ரசூல் என்ன வழி காமிச்சாங்களோ சஹாபாக்களை இந்த வழியில் நடந்தாங்களோ அந்த வழியில ஒரு ஒரு அனுப்பமான அளவு மாறினா கூட அது எங்க போய் சேர்ந்துருங்க வேற ஏதோ ஒரு ரூட்டு போய் சேரும் அதனுடைய முடிவு வேறையா போய் சேரும் அஸ்ஸாபிகூன லவ்வலூன மினல் முஹாஜிரின் வல் அன்சார் யார் அவர்களை பின்பற்றினார்களோ ரவி அல்லாஹ் வரதுன் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு மட்டும் இந்த இந்த சர்டிபிகேட் கொடுக்கல ரதியல்லாஹனுங்கிற சர்டிபிகேட் சாபாக்களுக்கு மட்டுமில்லை சகோதரர்களே இது ஆயத்து குர்ஆனுடைய ஆயத்து மினல் முஹாஜிரீன் வல் சார் அல்லாவுடைய பொருத்தம் இங்கே தான் இருக்கிறது அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் நான் சொல்லல என்னுடைய விளக்கம் இல்லை என்னுடைய எந்த கற்பனை இல்லை அஸ்ஸாபிகுன லப்பரூன் மினல் முஹாஜிரீன் வல் அன்சார் முஹாஜிரீன்கள் இன்னும் அன்சார்கள்ல யார் முந்தி ஆரம்பமாக வேலை செய்தார்களோ அவர்களின் மீதும் அவர்களும் வல்லதீன இன்னும் யார் இத்தபாவும் அவர்களை பின்பற்றினார்களோ அந்த முஹாஜிர்களை பின்பற்றினார்களோ அந்த அன்சார்களை பின்பற்றினார்களோ பி எஹ்சான் எஹ்சானான முறையில் இவர்களை அந்த சகாபாக்களையும் அவர்களை பின்பற்றியவர்களையும் ரவி அல்லாஹ் அனுகுமரதுவான் அல்லாஹ் இவர்களை பொருத்திக் கொண்டான் இவர்கள் அல்லாஹை பொருந்திக் கொண்டார் அப்ப இது யாருக்கு மட்டுமில்லை சாபாக்களுக்கு மட்டுமில்ல யாரெல்லாம் இன்றைக்கும் சரி இனி என்றைக்கும் சரி யாரெல்லாம் இத்தபாவும் அவர்கள் பின்பற்றி நடந்தார்களோ அவர்களுக்கு அப்ப நாமளும் பின்பற்றி நமக்கும் அந்த ரதி எல்லாங்கிறதுல ஒரு கோடான கோடியில் ஒரு பங்கு நமக்கும் கிடைக்கும் அந்த பங்கும் நம்முடைய ஈடேற்றத்துக்கு போதுமானது சாபாக்கள் போலவே நம்ம ஆக முடியாது ஆனாலும் அந்த பாதையில் நடக்கிறது பாருங்க பாதையில் நடக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா சகாபாக்கள் மாதிரி நாம நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு நானும் சகாபி ஆயிட்டேன்னு யாராவது நினைச்சுட்டா அவர் மாதிரி பேவக்கோஸ் யாரும் கிடையாது ஒரு பெரிய பயில்வான ஒரு வெளியில போறாருங்க இப்படி போய் இந்த ரோட்ல போய் அப்ப அந்த பக்கம் வலது பக்கம் திரும்பி அங்க இடது பக்கம் திரும்பி அப்படி மூணு வழியில போறார் ஒரு சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் நானும் அந்த பயிர்வான் வழியிலே போறேன் அவர் போன ரோட்ல இவரும் போறார் இந்த சின்ன பையன் அஞ்சு வயசு பையன் அந்த பயிர்வானை பின்பற்றினாரா பின்பற்றலையா பின்பற்றினார் இதே மாதிரிதான் நாம சகாபாக்களை பின்பற்றது ஒரு பயிர்வானை அஞ்சு வயசு பையன் பின்பற்றினா எப்படியா அதை விட மோசம் நாம சகாபாக்களை பின்பற்ற ஆனால் பின்பற்றுகிறோம் பாடம் அவர்களுடைய தர்ஜா வேறு அதனால அவங்களுடைய தர்ஜா உட்கார்ந்து அர்த்தம் அல்ல யாருடைய நினைவுல அப்படி வரக்கூடாது அவருடைய தர்ஜா உட்கார்ந்து அர்த்தம் இல்ல ஆனால் அவர்களுடைய பாதையில போறோம் ஆனா ஒரு நிபந்தனை வல்லதீன என்று மட்டும் அல்ல நிறுத்தல அவர்களை பின்பற்றினார்கள் ஆனா பின்பற்றது எப்படி இருக்கணும் பிஹ்சான் முறையில் முறையில இருக்கணும் பின்பற்றது எப்படி இருக்கணுங்க இஹ்சானான முறையில இருக்கணும் இஹ்சான்ங்கிற வார்த்தை அரபியில அழகானதுன்னு ஒரு அர்த்தம் தரும் முறைப்படி கொஞ்சமும் பிசகாமல் மாறாமல் அழகாக அணுவும் பெறலாமல் இதெல்லாம் அர்த்தமா இல்லை எது எப்படி இருக்கணும் அது அப்படி இருந்தால் அது பேர் எஹ்சான் ஒன்றினுடைய அழகுங்கிறது என்னங்க எஹ்சானுக்கு அழகுன்னு அழகாக்கி வைக்குதுன்னு அர்த்தம் அழகாக்கி வைக்கிறதுக்கு அர்த்தம் என்ன நம்ம முகம் அழகா இருக்கிறதுக்கு அர்த்தம் என்ன முகம் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் ஆம்பளை முகத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு பொம்பளை முகத்துக்கு ஒரு அடையாளம் இருக்கு ஆம்பளை பார்த்தா பொம்பளை மாதிரி தெரியுது பொம்பளை பார்த்தா ஆம்பளை மாதிரி தெரியுது அது என்னங்க அழகாது அதுக்கு தான் பேரு அசிங்கம் சிங்கத்துல பொன் சிங்கத்துக்கு அசிங்கம் சொல்றது அதான் அசிங்கம் அதே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிறா ட்ரெஸ் அழகு என்னங்க ஒரு மனுஷன் தான் ட்ரெஸ் போடுறது ட்ரெஸ் போடுறது மனுஷன் மட்டும்தான் எங்கேயாவது எதுவுமே ட்ரெஸ் போட்டு பார்க்கலையே இல்ல காக்கா குருவி ட்ரெஸ் போட்டு பார்த்திருக்கிறோமா பார்த்திருக்கிறோம் குரங்குக்கு சட்டை போட்டு பார்த்திருக்கிறோம் குரங்காட்டி கொண்டு வருவான் அது நம்மள ஆற்றல் கொண்டு வந்ததான அது இப்ப காணாது முன்னால காலத்துல இருந்துச்சு அது மாதிரி பூம் பூம் மாடுன்னு ஒண்ணு இருக்கும் அதுக்கு மேல கையில என்னையாவது போட்டு கொண்டு வருவாங்க அது ஒரு வேடிக்கைக்காக உள்ளதை தவிர மாடோ ஆடோ மிருகமோ எந்த மிருகமோ ட்ரெஸ் போடா ட்ரெஸ் போடுறது இன்சான் மட்டும்தான் இன்சான் எப்படி ட்ரெஸ் போடணும் அப்படி போட்டா அழகு மாத்தமா போட்டா அதுக்கு பேர் அசியம் அப்போ டிரெஸ் அழகு சொன்னா நோக்கத்தை பூர்த்தி பண்ணணும் டிரெஸ்ஸுடைய நோக்கம் மறைக்கிறது டிரெஸ்ஸுடைய நோக்கம் மறைக்கிறது மறைக்கிறது ஏற்பட்டால் அதுக்கு பேரு டிரெஸ் டிரெஸ் போட்டு மறைக்க வேண்டாம் அதுக்கு பேரு அட்ரஸ் எப்படி சிங்கம் அசிங்கம் ஆனா சேத்தா இல்லைங்கிற அர்த்தம் வந்தது பாருங்க அதுக்கு பேரு அட்ரஸ் சொல்ல வேண்டியதான் டிரஸ் போட்டும் மறைக்க வேண்டியது மறைக்கலன்னு சொன்னால் அது போடாத அர்த்தத்தில் சேர்ந்தது பல்கி போட்டது விட மோசம் இந்த போடாமையே இருந்தா ஒரே முழுக்கு தலைமுழுவிட்டு போயிடலாம் இல்லப்பா இவன் நிர்வாணமா இருக்கான் பார்க்காத சில பைத்தியாரா இருக்கான் டிரஸ் போடல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம திரும்பிக்குவோம் அவனை போய் பார்ப்போமா பார்க்க மாட்டோம் அது மாதிரி போட வேண்டாம் ஒரே இதாக போட்டு சொல்லிடலாம் இது போட்டும் அசிங்கம் இன்னைக்கு உலகத்தில் அதான் அழகுன்னு நினைச்சா நம்ம என்ன செய்ய முடியாதுக்கு அவருடைய உள்ள குறவு பத்தி குரான்ல வேற இடத்துல பல இடத்துல சொல்லி இருக்கிறான் ரப்ப கவலா வாலிதேனி எஹ்சானா உங்களுடைய ரப்புக்கு இபாதத்தை செய்யுங்கள் இது சொல்லிட்டு வரும்போது அல்லாஹ் சொல்றான் வாலிதேனி எஹ்சானா உங்களுடைய தாய் தந்தையோடு எஹ்சானோடு நடந்து கொள்ளுங்கள் இதுதான் அல்லாவுடைய வார்த்தை சோதர்களே தாய் தந்தைக்கு எப்படி நடக்கணும் கேளுங்க யாருக்காவது கேளுங்க ரொம்ப மரியாதையா நடக்கணும் போனாரு ரொம்ப மரியாதை அஸ்லாம் அலைக்கும் சொல்லிட்டு அத்தா சொன்னாரு ரொம்ப இதா இருக்குப்பா போய் டாக்டர் போய் பார்த்துட்டு வா என்னன்னு கேட்டுவான்னு அத்தா எனக்கு எங்கத்தான் நேரம் அங்க கடைக்கு போகணும் தான் போயிட்ட மரியாதையாது இது அவ மரியாதை அல்ல மரியாதையா நடக்கணும் மட்டும் சொல்லல முகப்பத்தா நடக்கணும் மட்டும் சொல்லல அவங்களுடைய தேவை பூர்த்தி செய்யணும் மட்டும் சொல்லல அவங்களுக்கு செலவுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லல எக்ஸான் என்ன சொன்னால எக்ஸான் நடக்கு எல்லாம் இருக்கு எப்படி எல்லாம் நடக்கிறோம் அப்படி எல்லாம் நடக்கணும் அதுதான் பெரிய எக்ஸான் தயவுசெய்து நீங்க இதை எடுத்துக்கணும் நான் சொல்றேன் எனக்கு சொல்ல தெரியல ஆனா நீ ரொம்ப விளக்க தெரிஞ்சவங்க அதனால சொல்றேன் எப்படி எல்லாம் நடந்தால் தாய் தந்தை சந்தோஷப்படுவாங்களோ அப்படி எல்லாம் நடந்தா தான் பெரிய அசான் அழகாக நடக்குது அதனால எந்த வார்த்தை எல்லாம் சொல்லல தாய் தந்தையுடைய வந்து செலவு கொடுங்கன்னு சொல்ல சொல்லல கடைசியா போகும்போது ஓதி முடிச்சுட்டு போகும்போது பையன் கேட்டார் அதிர்த்திட்ட அதிர்த்தி ஏதாவது உபதேசம் செய்யுங்க கடைசியா எனக்கு உபதேசம் செய்யுங்க அப்ப அதை சொன்னாலும் நான் என்னப்பா உபதேசம் செய்யறது நான் இது வரைக்கும் சொன்ன மாதிரி நடங்க இல்ல இல்ல கடைசி ஏதாவது சொல்லுங்க சில சில விஷயம் நாங்க அதுபடி நடந்துக்கிறோம் அப்போ அஜர் சொன்னாராம் வந்து உட்கார்ந்து சாப்பிடாத நின்றா சாப்பிடுறது பஃபேயான்னா நான் சொல்றேன் உட்கார்ந்து சாப்பிடாது சரிங்க எதிர்த்துட்டான் அடுத்தது ஏதாவது இருக்குங்களா எதிர்த்து படுத்து தூங்காதே அஜிரத்னா அடை கேளு இன்னும் இருக்கு கேளு என்ன அம்மா அத்தாவுக்கு செலவு கொடுக்காத இன்னொன்னு என்ன இப்படி நாலு சொன்னாரு அத்தா பேச்சு கேட்க அம்மாவுக்கு செலவு கொடுக்காத அத்தா பேச்சு கேட்காத எவ்வளவு புத்திசாலித்தனமா சொன்னார் பாருங்க இவனுக்கு ஒண்ணும் புரியல அதை என்ன இப்படி சொல்றீங்களா அடே உட்கார் நான் நல்லா சொல்றேன் உட்கார்ந்து சாப்பிடாதேன்னா உழைச்சு சாப்பிடுன்னு அர்த்தம் உட்கார்ந்து சாப்பிடாதேன்னா உழைச்சு சாப்பிடு சும்மா உட்கார்ந்து யாராவது சேர்த்து வச்ச சொத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காது சொத்தே இருந்தா கூட நீ உழை படுத்து தூங்காத தூக்கம் வந்த பிறகு போடுது படுத்து தூக்க வர முயற்சி பண்ணி கண்ண மூடுறாரு படுக்கிறாரு ரொம்ப முயற்சி பண்ணி அதுக்குதான் நமக்கு இது சொல்லி கொடுத்திருக்காங்க தூக்க என்ன தஸ்பி ஓதுங்கன்னு சொல்லி அதுக்கு உட்கார் ரெண்டு ரக்கா தொழுங்கல நாலு ரக்கா தொழுங்கல ஏதாவது வேலை செஞ்சு அடுத்து போனா படுத்த உடனே தூக்கம் வருமே அதான் அர்த்தம் படுத்துங்காத ஏன்னா தூக்கம் வந்த பிறகு படுங்க தூக்கம் உடம்பு கெஞ்சனும் படு படுங்க அப்புறம் போய் படுக்கணும் உடம்பு என்ன செய்யணும் கெஞ்சனம் எப்ப தலை வைக்க மாட்டார் தூங்க மாட்டார் சரி மூ அதற்கு இது ரெண்டு விளங்கிச்சு நல்லா தான் இருக்கு சொன்ன சொன்ன உடனே பிடிச்சிக்கிச்சு இந்த அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காதுன்னு சொன்னீங்களே அடே அம்மாவுக்கு செலவுக்கு பணம் கொடுக்காது இருக்கிற பணத்தை போல அம்மாட்ட கொடுத்துட்டு நீ அம்மாட்டன்னு செலவுக்கு வாங்கிக்க அத்தா பேச்சு கேட்காத என்ன அர்த்தம் அத்தா ஒரு பேச்சு பேசுற மாதிரி வைக்காத அத்தா பேசுறதுக்கு முந்தைய அத்தாக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சிரு அத்தா உன்னை ஒரு பேச்சு பேசுற மாதிரி வச்சுக்காத இது இவ்வளவு நம்ம சொல்ல முடியும் ஆனா அல்லா அல்லாஹால சொல்லும் போது பபில் வாரிதை நீ எஸ்ஸானா தாய் தந்தையோடு எஸ்ஸான் வேணும் எப்படி எல்லாம் நடந்தா அவங்க சந்தோஷப்படுவாங்களோ எல்லாம் நடக்கணும் இந்த எல்லாம் அல்லதீன வல்லதீன அல்லதீன அல்லாஹால யாரோடு இருக்கிறான் தெரியுமா யார் தக்கோடையவர்களாக இருக்கிறார்களோ இன்னும் எல்லா காரியத்தையும் எஹ்சானாக செய்கிறவர்களாக இருக்கிறார்களோ எந்த காரியம் செய்தாலும் எஹ்சானா செய்யணும் ஒரு முஸ்லீம் அப்படித்தான் செய்வார் ரோட்ல போறார் வாகனம் ஓட்டிட்டு போறார் ரோட்ல போறார் ஒரு என்ன கார்ல போறார் அல்ல பஸ்ல போறார் அல்ல ஏதாவது வாகனத்துல போறார் டூ வீலர்ல போறார் போனா அவர் போட்டுக்கு வேகமா போறது அப்படி இல்லை ரோட்டுடைய விதிகள் சாலை விதிகள் என்ன இருக்கோ அந்த விதிகளை மதிச்சு நடக்கிறவர் முதல் நபர் இவராக இருப்பார் முதல்வர் இவராக இருப்பார் பாக்கி ஒரு காரில் போனாருன்னா போற ஆலையெல்லாம் திட்டிட்டு போறது மாட்டு வண்டியில் போறான் பாரு என்ன கொழுப்புன்னு இவர் சொல்றார் சைக்கிள்ல போறான் என்ன திமிரு பத்தியா அவன் பாட்டுக்கு இவரே சைக்கிள்ல போகும்போது என்ன செய்வார் தெரியுங்களா அவன் கார் வேற திமிர் அவனுக்கு கார்ல போனா அவனை திட்டுவார் சைக்கிள்ல போனா காரை திட்டுவார் ஏன்னா இவருக்கு எல்லாம் வழி விட்டு ரோட்ல ஒதுக்கிடணும் இவர் ஒருத்தர் தான் போகணும் இல்ல சோதர்களே ரயில் ஏறினார் பஸ்ல ஏறினார் ஏறி உட்கார்ந்தார் மூணு பேர் உட்கார்ற சீட்ல உட்கார்ந்தால் நாங்க சொல்றோம் பூரா இடத்துக்கு சொல்றோம் என்னோட ஈரான ஒரு பகுதி மூணு பேர் உட்கார்ற சீட்ல உட்கார்ந்தா மூணுல ஒரு பகுதியிலும் உட்காருவோம் அடுத்தவங்க சீட்டை தொட்டு கூட பார்க்க மாட்டோம் இதை எங்க சேர்ந்தது நாட்டோட சட்டத்தை மதிக்கணுங்கிறது எங்க ஈமான்ல சேர்ந்தது நாட்டுடைய விதிப்படி நடக்கணுங்கிறது எங்களுடைய ஈமான்ல சேர்ந்தது எதுவெல்லாம் நியாயமோ அதுவெல்லாம் எங்களுடைய ஈமான்ல சேர்ந்தது எதுவெல்லாம் நீதியோ அதுவெல்லாம் எங்களுடைய ஈமான்ல சேர்ந்தது எதுவெல்லாம் நேர்மையோ அது எங்களுடைய ஈமான்ல சேர்ந்தது எதுவெல்லாம் பண்பாடோ குணமோ ஒழுக்கமோ நீதியோ அதுவெல்லாம் எங்களுடைய ஈமான்ல சேர்ந்தது அதனால நாங்கள் மதிச்சு நடக்கிறோம் அல்லாஹு தாலா சொன்னா இன்னல்லதி இன்னல்லாஹ அல்லாஹ் யாருடைய இருக்கிறான் மால்லதீன தகவல்லதீன யார் முத்தகையாக இருக்கிறார்களோ யார் எஹ்சான் செய்கிறார்களோ எஹ்சான் செய்யறதுக்கு அர்த்தம் என்னங்க எந்த காரியம் செய்தாலும் ஒழுங்கா செய்வார் அழகா செய்வார் ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தாரு ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தார் எப்படி உட்கார்வாருங்க இந்த பக்கம் இருக்கிற ஆளுக்கு இடம் கொடுப்பார் இந்த பக்கம் இருக்கிற ஆளுக்கு இடம் கொடுத்து மரியாதையை உட்காருவார் நான் முதல்ல உட்கார்ந்து அதனால எனக்கு தான் உரிமைங்கிறது கிடையாது அவருக்கு எவ்வளவு இடமோ அந்த இடம் தான் பக்கத்துல உட்கார் ஒரு தடவை ரசூல்லா ஒரு மஜிலிஸ் உட்கார்ந்தாங்க ஒரு சஹாபி வந்தாங்க வந்து இடையில உட்கார்ந்தாங்க இடையில இடமறிச்சு உட்கார்ந்தாங்க அவங்க தாராளமா இடமறிச்சு உட்கார்ந்தாங்க ஆனா ரசூல்லா கொஞ்சம் அசைஞ்சு கொடுத்தாங்க எல்லாம் முடிஞ்சு பிறகு சஹாபி கேட்டாங்க நாயகமே அவர் வந்தார் அவருக்கு எரிச்சு உட்கார்ந்தார் நீங்க அசைஞ்சு கொடுத்தீங்க தேவையே இருக்கலையே நீங்க நகர்ந்து கொடுக்க வேண்டிய தேவை இருக்கலே நீங்க அசைஞ்சு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கலே பிறகே அசைஞ்சீங்கன்னு கேட்டான் அந்த சஹாபி சொன்னா அந்த ரசூலா சொன்னாங்க அவர் வந்தவருக்கு மரியாதை செய்வதற்காக நான் அசைந்து கொடுத்தேன் அவர் வந்து உட்கார்றதே எனக்கு ஆட்சேபனை இல்லை எனக்கு சந்தோஷங்கிறத காட்டுறதுக்காக இது நம்முடைய ஈமான்ல சேர்ந்தது ஆகினால் எந்த காரியம் செய்தால் இன்னொன்னு பாருங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது அதிச ஜிபிரியில் ஒண்ணு இருக்கு ரசுல்லாட்ட கேள்விகள் கேட்டாங்க ரசுல்லா பதில் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்காக சஹாபாக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக மல் ஈமான் கேட்டாங்க ஈமான்டா என்ன பதில் சொன்னாங்க இஸ்லாம்டா என்ன பதில் சொன்னாங்க கியாமத்துடைய அடையாளம் கேட்டாங்க பதில் சொன்னாங்க அதுல ஒரு கேள்வி கேட்டாங்க மல் எஹ்சான் எஹ்சான்டா என்ன நான் எதுக்காக சொல்றேன் சஹாபாக்களை எஹ்சானுடைய முறையை பின்பற்றுறவங்களுக்கு குரான்லயே வேற இடத்துல எஹ்சான் இருக்கு அந்த எஹ்சானுக்கு இந்த எஹ்சான் தப்சீர் குரான் குரானுக்கு தப்சீர் அதனால குரானுக்கு ஹதீஸ் தப்சீர் இந்த ஹதீஸ் பாருங்க மல்லி எஹ்சான் எஹ்சான்டா என்ன ஒரு காரியத்தை நல்லா செய்யறதா என்ன அர்த்தமாக இருக்கு ஆனா காரியங்களிலேயே ஆக தலையான காரியம் தொழுகை அதனால சொல்ல தொழுகை பற்றி பதில் சொன்னாங்க அந்த அபுதல்லாஹ் கான்னக்க தரா பைல்லம் தக்குன் தரா பை இன்னுயரா எஹ்சான் என்றால் நீ அல்லாஹுவை பார்க்கிற மாதிரி விவாதத்தை செய்யணும் இல்லம் தக்குன் தராஹு உன்னால் அல்லாவை பார்ப்பதாக நினைக்க அது கற்பனையில கொண்டு வர முடியவில்லை என்றால் இப்படி நினை பயிலம் தக்கும் தராகு பைன்னஹு யராக் அவன் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் நீ அவனை பார்க்கிற மாதிரி இருக்கிறோம் தக்பீர் கட்டி நின்று அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அல்லாட்ட பேசிக்கிட்டு இருக்கிறோம் எந்த அச்சத்தோடு ஒரு மனிதன் அல்லாவை பார்த்துட்டா எப்படி இருப்பாங்க சாதாரண தன்னுடைய முதலாளியை பார்த்துட்டாலே என்ன செய்வாருங்க போன் பெல் அடிச்சா எடுத்து ஹலோன்னு உடனே முதலாளி பேசுறாங்க இருந்து தொப்பி தேடி தலையில் வச்சுக்கிறார் போன்ல எங்க இருந்தோ முதலாளி ஓ அவசரமா வேற யாரோ போன ஹாயா கேட்டுக்கிறேன் யாருங்க அப்புறம் தான் சலாமும் சொல்றாரு அப்புறம் தான் தொப்பி எடுத்து வைக்கிறாரு நேரா உட்காந்துக்கிறாரு எங்கேயோ இருக்கிற முதலாளி போல பாக்குறது இல்ல ஆனால் அந்த முதலாளிக்கு மரியாதை செய்யவர் அல்லாதே முன்னாலே நின்றால் எப்படி இருப்பார் அந்த தாமதல்லோ அக்கா அந்த கத்தாரா அல்லாஹ்வை நீ பார்க்கிற மாதிரி வணங்க வேண்டும் பைனம் தக்கும் தராகு நீ அல்லாவை பார்க்க பார்ப்பதாக உன்னாலே நினைக்க முடியவில்லை என்றால் பைன்ன உயராக இதுக்கு தான் பெரிய எக்ஸான் தொழுக அப்படிதான் இருக்கும் இப்ப சாபாக்களை பின்பற்றுவது எஹ்சான்ல இருக்கணும் எஹ்சான் என்னங்க சாபாக்களை பின்பற்றுவது எஹ்சான் என்ன சாபாக்கள் எப்படி நடந்து அல்லாவை பொருந்திக் கொண்டார்களோ அப்படி நடந்து அல்லாவை பொருத்தப்படுத்தணும் இறை பொருத்தம் இங்கே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படணும் சகாபாக்கள் எப்படி இருந்தாங்களோ அப்படி சகாபாக்கள் தீனுடைய விஷயத்தை எப்படி கையாண்டாங்களோ அப்படி சொல்ல சொல்லி கொடுத்தாங்க அப்படி கையாண்டாங்க சகாபாக்கள் தீனை பரத்துக்கிறதுக்கு என்ன முறை கையாண்டாங்களோ அந்த முறை எல்லா விஷயத்திலும் சகாபாக்கள் என்ன முறை கையாண்டாங்களோ அந்த முறை கையாண்டால் தான் வல்லதீனத்தபாவும் பேசானுக்கு அர்த்தமா ஏசானுக்கு தான் அர்த்தம் பாருங்க இதே அல்லாவுடைய பொருத்தம் இதை பொருத்தம் இங்கே இருக்கிறது என்று சொல்லுமே இதே இதை அல்லாஹத்தால இன்னொரு ஆயத்தில் சொல்லி இந்த ஆயத்தை நான் சொல்லிட்டு சீக்கிரமா சாபாக்களுக்கு என்ன வழி ரசூல்லா சொல்லி கொடுத்தாங்க நாம இன்னைக்கு என்ன பின்பற்றுறோம் எப்படி செய்யணுங்கிறத சொல்லுவேன் ஆனா அல்லாஹ் இருக்குண்டா இருக்கு அல்ல இல்லைண்டா இல்ல அல்ல இருக்குண்டா இருக்கு அல்ல இல்லைண்டா இல்ல இவன் கரணம் பாஞ்சாலும் சரி கிடைக்காது உலகத்தில் எவ்வளவு பேருக்கு என்னென்ன குயிற்சி செய்யறாங்க ஆனா கையில காசு இல்லை ஆனா எவ்வளவு பேர் சாதாரணமா இருக்காங்க அல்லாஹால கொடுத்துறோம் பிறகு அல்லா கொடுக்கறதுல இன்னொன்னு பறக்கத்தோட சேர்த்து கொடுக்கணும் வெறும் காசை கொடுத்து பறக்கத்தை எடுத்துட்டான் வைங்க காசு இருக்கும் பறக்கத்து இருக்காது வாழ்க்கையில சஞ்சலம் மிஞ்சும் அதனால் அல்லா நச்சதான் நடக்கும் இடத்துல இன்னொன்னு ஞாபகம் வந்துருச்சு எனக்கு நான் அடிக்கடி சொல்லியும் இருக்கேன் பல இடத்துல ஞாபகம் வைக்கிறதுக்காக சொல்றேன் செவுத்துல ஒருத்தன் ஆணி அடிச்சானா அரபியில ரொம்ப வார்த்தை பொருத்தமா இருக்கு தமிழ்ல அப்படி வார்த்தை பொருத்தமா வரல அதனால கருத்து செவுத்துல ஆணி அடிச்சான் அவர் ஒரு கவிஞர் அதை பார்த்துக்கிட்டு இருந்தவர் அவர் கற்பனை பண்றார் சுவர் கேட்டுச்சான் ஆணிட்டு சுவர் கேட்டுச்சான் யார்த்தே அனித்த லிம தடுக்குனி என்னை ஏன் இடிக்கிறாய் என்னை ஏன் குத்துகிறாய் செவத்துக்கு வலிச்சிச்சு அவர் கற்பனை பண்றார் அவர் செவரு கேட்குது லிம ததுக்குனி என்னை ஏன் இடிக்கிறாய் ஆணி பதில் சொல்லிச்சான் சல்மை எதுக்குனி என்ன தக்கவன்ட்ட கேளு என்ன கேட்காத கேளு அங்க ஒரு ஆள் சுத்தியில் பிடிச்சி அடிக்கிறான் அவன்கிட்ட கேளு நான் என்ன செய்வேன் சோதரர்களே இந்த கூட அப்படித்தான் யார்கிட்ட கேட்கணும் மை எதுக்கு யார இயக்கி கொண்டிருக்கிறான் அவன்கிட்ட கேட்கணுமே தவிர இந்த இயங்குகிற பொருளை போய் கால பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது வண்டிய நிறுத்தா மூக்கனாக பிடிக்கணும் சக்கரத்தை போய் பிடிக்க கூடாது வண்டியை நிறுத்துறதுக்கு மூக்கலாங்கயிற பிடிக்கணும் மூக்கலாங்கயிற பிடிச்சிருக்கிற ஆளை பிடிக்கணும் அப்போ வண்டி நிற்கும் நம்ம போய் சக்கரத்தை பிடிச்சிக்கிட்டு வண்டி போகுதே வண்டி நிக்குதே வண்டியில நான் சிக்கிக்கிட்டு சிக்குவே சிக்கிறது இல்ல சாவான் இனி இவனை பிடிச்ச எத்தனை பேர் இருக்கோம் எத்தனை பேரும் சாவான் செல்மை எதுக்குன்னு என்னை யார் தட்டுக்கிறாரோ அவனிடத்திலே கேள்வி அல்லாஹால இன்னொரு ஆயத்துல சொல்றான் أجعلتم سقاية الحاج وعمارة المسجد الحرام كمن آمن بالله واليوم الآخر وجاهد في سبيل الله لا يستوون عند الله أجعلتم سقاية الحاج وعمارة المسجد الحرام ஒன்னு சிகாயத்தை ஹாஜ் இன்னொன்னு இமாரத்தை மஸ்ஜிதே ஹராம் இத இது இது என்னவோ இது மட்டும் தான் வழங்கணும் இதுக்கு அப்பால எதையும் குறைச்சு வழங்குறதோ கூட்டி வழங்குறதோ கூடாது அந்த காலத்துல சிக்காயத்தை ஹாஜ் வரக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கிறது ஹாஜிகளுக்கு அந்த காலத்துல தண்ணி அறவே கிடைக்காது தண்ணி கொடுக்கணும் அப்போ சாக்கிகள் இருந்தாங்க சக்காக்கள் இருந்தாங்க அந்த தோல் பையில தண்ணி வச்சுக்கிட்டு ஹாஜிகளுக்கு சும்மாவும் கொடுப்பாங்க ஹாஜிகள்கிட்ட காசு வாங்கிட்டு கொடுப்பாங்க தண்ணி கிடைச்சா அந்த காலத்துல பெரிய அபூர்வம் அதுவும் மினார பார்த்தா தண்ணி அறவே கிடைக்காது அப்ப ஹாஜிகளுக்கு தண்ணி கொடுக்கிறது ஒரு பெரிய ஹிதுமத் உண்மையிலே சவாபுள்ள வேலை ஒரு தாகித்த ஆளுக்கு தண்ணி கொடுக்கிறது பெரிய சமாதான காரியம் இல்லைன்னு சொல்லல அல்லாஹாலா ஆனால் அதே போல இமாரத்தில் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதில் ஹராமுடைய கட்டிடப் பணிகள் அல்லது அதனுடைய வளர்ச்சி பணிகள் அல்லது அதனுடைய அபிவிருத்தி பணிகள் இமாரத்தின் சொன்ன கட்டிடம் மஸ்ஜித ஹராம் வெறும் நம்ம மஸ்ஜித் இல்ல இது மட்டும் தான் செய்யறாங்க தீனுடைய இமாரத்தை மஸ்ஜித் ஹராம் ஆயிருச்சு ஹாஜிக்கு தண்ணீர் கொடுக்கிறதாயிடுச்சு ஹாஜி வந்தா தானே தண்ணி கொடுக்க எவ்வளவு சகோதரர்கள் இதுதான் சூற்றுமம் தாவத்தில் இருக்கிற சூற்றுமம் கபடியில் இருக்கிற சூற்றுமம் ஹாஜிக்கு தண்ணீர் கொடுக்கிறதுக்கு சவாபம் இருக்கு ஆனா ஹாஜி வந்தா தானே ஹாஜியினுடைய இஹலாச பொறுத்து சவாபு கூடும் குறை நாம தண்ணி கொடுத்துட்டு அவர் தவாப் செஞ்சாருன்னு சொன்னா தண்ணி குடிச்சிட்டு தவாப் கூட செஞ்சாரு துவா கூட செஞ்சாரு நமக்கு சவாப் கூட கிடைக்கும் நம்ம தண்ணி வாங்கி குடிச்சிட்டு கடை வீதியில போய் சாமான் வாங்கிட்டு இருந்தாரு நமக்கு சவாபலையும் குறையும் ஆகையினாலதான் சாப்பிட்டு விட்டு ஒரு வீட்டுக்கு துவா செய்யும் போது இப்படி துவா செய்யணும் அகல தாமுக்கும் அபுரார் வாஸ்தர இந்தக்கும் சாய்மோன் உங்க வீட்டுல அபுரார்கள் சாப்பிடட்டும் அபுரார் சொன்னா மிகப்பெரிய நன்மை செய்யக்கூடிய நல்லவர்கள் உங்க வீட்டுல சாப்பிட்டோம் உங்க வீட்டு சாப்பாட்டை சாப்பிடட்டும் இறைக்கும் கொடுக்கணும் எல்லாருக்கும் தான் கொடுக்கணும் இருந்தாலும் அபராறு சாப்பிட்டாங்கன்னு சொன்னா ரொம்ப நல்ல வேலை செய்வாங்க உங்க உங்க சாப்பாட்டுக்கு சவாபு கூட கிடைக்கும் அஃப்தர இந்த உங்க இடத்துல நோன்பாளிகள் ஒன்று திறக்கட்டும் சவாபு இப்படி கிடைக்கும் அதனால ஹாஜியுடைய இஹ்லாஸ் பொறுத்து சவாபு கிடைக்கும் அடுத்தது கட்ட மஸ்ஜித் ஹராம் கட்டியாச்சு வந்தா தானே ஹஜ் ஹஜ்ஜுக்கு வந்தா தானே மஸ்ஜித் ஹராம்ல தவாபு நடக்கும் ஹஜ்ஜுக்கு வந்தா தானே எங்க துவா நடக்கும் ஹஜ்ஜுக்கு வந்தா தானே அங்க ஹஜராஸ்வதில அங்க போய் நின்று அவரு என்ன செய்வாரு ஹஜராஸ்வத பார்த்து அதுக்கு முத்தம் கொடுப்பார் பிறகு அங்க போய் அந்த அதுக்கு அது கடையில் இருக்கிற இடத்துல போய் துவா செய்வார் மகாம் இப்ராஹிம்ல துவா செய்வார் முல்தசிம்ல துவா செய்வார் வந்தா தானே துவா செய்ய நினைச்சா தானே கட்டணம் மட்டும் கட்டி வச்சுதான் ஆள் வர வேண்டாம் என்ன ஆகும் அதனால எல்லாம் சொன்னா இவ இதை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுகிறீர்களா கமல் ஆமன பில்லாஹி வல் யார் ஈமான் கொண்டார்களோ அல்லாஹை கொண்டும் யோமுலாகரை கொண்டும் அல்லாவுடைய பாதையில முஜாகதா செய்தார்களோ இவர்களையும் அவர்களையும் சமமாக கருதுகிறீர்களா ஆயத்து சோதர்களே சிகாயத்தை ஹாஜ் இமானத்தை மசித ஹராம் மட்டும் செஞ்சு தோர்த்து நின்றுகிறார் இன்னொருவர் அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு யோமுலாகர் கேமத்துடைய நாளை கொண்டு ஈமான் கொண்டு அதுடனே முஜாஹத பீசபீல் இல்லா ஈமானும் இருக்கணும் முஜாஹதா பீசபீல் இல்லா இருக்கணும் இதுவும் சேர்த்து செய்தால் இந்த இருவரையும் நீங்கள் சமம் என்று நினைக்கிறீர்களா லாயஸ்தௌன இந்தல்லா நிச்சயமாக அல்லாஹ் இவர்கள் சமம் இல்லை வல்லதீன் ஆமனு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் அன்ஃபுசிஹிம் யார் ஈமான் கொண்டார்களோ யார் அல்லாஹை கொண்டு யவுல் ஆఖரை கொண்டெல்லாம் ஈமான் கொண்டார்களோ ஜாகது இல்ல அல்லாவுடைய பாதையில முஜாஹதா செய்தார்களோ அம்பாரியும் வான்பசியும் தங்களுடைய நப்சை கொண்டும் தங்களுடைய மாலை கொண்டும் தாங்களை தங்களுடைய உடலை எடுத்துக்கொண்டு தங்களுடைய நிறத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய காசை கொண்டு செலவு செய்தார்களோ உலாய்க்கு ஆழமு தரஜத்தன் என்றல்ல அவர்கள் அல்லாஹிடத்தில் மிகப்பெரும் தரஜாவுக்குரியவர்கள் அல்லாஹிடத்தில் மிகப்பெரும் இது மட்டும் சொல்லி அல்லா நிறுத்தினேன் ஈமான் முஜாஹதா அல்லாவுடைய பாதையில அதுவும் ஜாகதா எப்படி அம்பாலியும் அன்புசியும் உங்க நப்ஸ் உங்க மால் அடுத்தவங்க மாலில் இல்ல அடுத்தவங்க மாலில் இல்ல உங்க மாலை கொண்டு உங்க நப்சை கொண்டு அல்லாவுடைய பாதையில ஜாகதா செய்யணும் அல்லாஹுடைய தீன் உலகத்திலே ஹிதாயத் புறா உலகத்துல பரவணும் நேர்மை நீதி புறா உலகத்துல பரவணும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சுன்னத் உலகத்துல பரவணும் மக்கள் புறா உலகத்திலே சுபிச்சமாக வாழணும் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை புற உலக மக்கள் சுவிச்சமாக இருக்கணும் இதான் ரசூல்லாய் காட்டிய வழி இந்த வழிக்காக வேண்டி யார் பாடுபடுகிறார்களோ இவர்களுக்கு சமமாக அவர்கள் ஆக முடியாது உலாய்க ஹுமுல் ஃபாயிசூன் அதோடு அல்லா சொன்னா இவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் அவர்களுக்கு நீங்கள் பஷாரத்து சொல்லுங்கள் பிரிவான் அல்லா அல்லாஹுடைய விழுவான் பொருத்தம் அவர்களுக்கு இருக்கிறது மேலுள்ள ஆயத்தில் சாபாக்களுக்கும் அவர்களை எஸ்ஸானுடைய பின்பற்றியவர்களுக்கும் அல்லாவுடைய பொருத்தம் இருக்குது என்று இங்கே யார் அல்லாவுடைய அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டு அல்லாவுடைய பாதையில முஜாகதா செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாவுடைய எழுவான் இருக்கிறது என்று இந்த ஆயத்தில் இருக்கிறது அதனால சோதர்களே மேலிருந்து வாரியான வேலைகள் செய்யறதுங்கிறது பெரிய சவாபுக்குள்ளது இப்ப உதாரணமா இங்க வந்தவங்களுக்கு பந்தல் போட்டு கொடுத்ததுன்னா சவாபான காரியம் ஆனா வர்றவங்க அந்த இஹலாசோட வரணும் பிறகு வர்றவங்க அல்லாவுடைய பாதையில முஜாத செய்ய தயாராகணும் ஈஷா அல்லா புற உலகத்தில் இதாயத்தும் நன்மையும் வர்றதுக்கு பாடுபடணும் இது அசல் இந்த பந்தல் போடுறதும் இது பெரிய சவால் இருக்கு ஆனா அதே நேரத்தில் பந்தல் எதுக்காக சகோதரர்களே பந்தல் எதுக்காக எனக்கு வந்து கஷ்டப்படாம உட்கார்றதுக்காக உட்கார்றது எதுக்காக அல்லாவுடைய பாதையில போறதுக்காக பந்த போட்டால் அல்லாவுடைய பாதையில போகல பின் என்ன ஆகுது அதனுடைய சவாபல குறைவு என்று ஆகையினால இந்த ரெண்டையும் சேர்த்து பார்க்கும்போது அசலான வேலை ஒண்ணு இருக்கு அந்த வேலைக்கு உதவியா இருக்கிற வேலை ஒண்ணு இருக்கு அசலான வேலை இருக்கணும் அதோட உதவியான வேலை இருக்கணும் உதவியான வேலை மட்டும் இருக்க அசலான வேலை இல்லை என்று சொன்னால் அந்த உதவியான வேலை பிறகு என்ன செய்யாத எல்லாம் இடத்துல இந்த அந்த அந்த தரஜாவை கொண்டு வந்து சேர்க்காது அதனால சோதர்களை சாவாக்குடி வழியை பின்பற்றணும் அந்த வழி என்ன இந்த தாவத் தபிலியில அந்த ஒரே வழிதான் சொல்லப்பட்டிருக்கு என்ன சாபாக்குடி வழி ரசூலுல்லா காமிச்ச வழி இதுதான் முதல்ல இதான் அந்த ஆயத்தின ஆரம்பத்தில் ஒரு ஆயத்தோதனை அல்லாஹு தாலா ஜிபிரி சவால் மூலமாக இந்த குரானை கொண்டு வந்து இறக்கினான் குரான்கிறது பூரா தீனுக்கு பேர் குரான்கிறது வெறும் இந்த குரான் இருக்கிற முப்பது அந்த ஜுசு அந்த வரிகளுக்கு மட்டும் பேர் இல்லை அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் சேர்த்தம் பேர் குரான் ரசூல்லாவுடைய வாழ்க்கை ரசூல்லாவுடைய சொல் ரசூல்லாவுடைய செயல் ரசூல்லாவுடைய குணம் சஹாபாக்குடைய சீரத் இதெல்லாம் சேர்ந்துதான் அவருடைய ஹயாத் எல்லாம் சேர்ந்துதான் குரானுடைய விளக்கம் ஆகுது இந்த குரானே அல்லாஹு தாலா இறக்கிறான் நசரபிஹிர் ரோஹுல் அமீன் ரோஹுல் அமீன் இந்த குரான் இந்த தீனை கொண்டு வந்து இறக்கிறார்கள் எதன் மீது இறக்கிறார்கள் நாவின் மீது அல்ல அலா கல்விக்கே உங்களுடைய கல்வியின் மீது சோதரர்களே குரான் எங்க இருக்கணும் கல்வியில் இருக்கணும் ஹதீஸ் எங்க இருக்கணும் கல்வியில் இருக்கணும் இல்லை எங்க இருக்கணும் கல்வியில் இருக்கணும் கல்வில இருக்கணும் கல்வில இருந்தா தான் உலகத்தில் அதனுடைய பிரதிபலிப்பு பார்க்க முடியுமே தவிர வெறும் நாக்கல நான் பேசுறேன் நாக்கில மட்டும் எனக்கு இருக்கு மூலையில மட்டும் இருக்கு உலகத்துல அது நடைபெறாது ஆகையினால தபிலிகளே தபிலிகளே நான் எப்படி சூருல்லாய் சலாசலம் தீனுடைய வேலை செய்யறதுக்கு அடிப்படையாக குரானை முன்மாதிரியாக்கி கல்வை தொட்டார்களோ கல்வை தான் முதலில் தொட்டார்களோ மற்ற வேலையெல்லாம் தானே நடக்கும் மற்ற வேலையை செய்யணும் மற்ற வேலையில தானே நடக்கும் முதல்ல செய்ய வேண்டிய வேலை கல்வை தீன் பக்கம் முன்னோக்கணும் கல்புல தீன் மீது ஆசை வரணும் கல்புல நல்ல காரியத்தின் மீது ஆசை வரணும் கல்புல கெட்ட காரியத்தின் மீது வெறுப்பு வரணும் கல்புல பாவத்தின் மீது வெறுப்பு வரணும் கல்புல திருட்டின் மீது வெறுப்பு வரணும் கல்புல கொலையின் மீது வெறுப்பு வரணும் கல்புல கொள்ளையின் மீது வெறுப்பு வரணும் கல்புல அந்நிய பெண்ணை பார்ப்பதன் மீது வெறுப்பு வரணும் அந்நிய பெண்ணை பார்க்கறதுனால வெறுப்பா இருக்கணும் ஏன் இது கூடாத ஒரு காரியம் நான் என்ன செய்வேங்கிறது வேற விஷயம் நகந்தே மூத்தாயிட்டா என்னுடைய தர்ஜா உயர்ந்துருச்சு இதே போல சகோதரர்களே அல்லாஹுடைய தீனுக்கு இன்னைக்கு மக்கள் ஹிதாயத்துக்கு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் சகோதரர்களே நிம்மதிக்கு மக்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் காசு பணம் யாராவது கொடுக்க முடியும் நிம்மதி யாரும் கொடுக்க முடியாது வீடு கட்டி கொடுக்க முடியாத நிம்மதி யாரும் கொடுக்க முடியாது பணம் காசு கொடுக்க முடியும் நிம்மதி யாரும் கொடுக்க முடியாது உலகத்துடைய சொத்து சுகத்தை கொடுக்க முடியும் நிம்மதி யாரும் கொடுக்க முடியாது உலகம் நிம்மதிக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது மக்களை புறப்படுங்கள் உலகத்துக்கு அல்லாஹுடைய பிரச்சனை நிம்மதி வாங்கி கொடுக்கிறதுக்காக இந்த தீண்டு வேலை அல்லா தந்திருக்கிறான் சோதர்களே நம்ம விரும்பவும் விரும்பி அல்லாஹ் கொண்டு வந்து நம்மளை இங்க உட்கார வச்சது அல்லாஹ் நம் மீது பொருத்தம் அடைந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் தான் இவை ஆனா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜனங்கள் செய்யாத வேலையெல்லாம் செய்யாத அட்டகாசமெல்லாம் நாள் இருந்துக்கிறாள் ஆனா இன்னைக்கு எல்லாம் சனிக்கிழமை இன்னைக்கு நாளைக்கு இங்க இருக்க போறோம் இந்த கிழமைகள் அல்லாஹத்தால இங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது அல்லாவுடைய பொருத்தம் இருக்கு அந்த பொருத்தத்தை நிரூபிங்க இன்ஷா அல்லா நான் நாலு மாசத்துக்கு தயார் இப்ப தயார் இதே போல ஒவ்வொரு வருஷமும் இன்ஷா அல்லா நான் நாலு மாசத்துக்கு தயார் இப்ப இன்ஷா அல்லா ரொக்கமா நான் நாலு மாசத்துக்கு தயார்